No, 68. Uh-huh. But don't you think? All of என் கல்வி முழுமை பெற என் கல்வி முழுமை பெற உள்ளிருந்தோ வெளியிருந்தோ உள்ளிருந்தோ வெளியிருந்தோ இடையூறு இன்று செய்து இடையூறு இன்று செய்து சரஸ்வதி அருளட்டும் சரஸ்வதி அருளட்டும் நுண்ணறிவு பிடித்திருக்க நுண்ணறிவு பிடித்திருக்க சொன்ன பொருள் சொல்லாத சொன்ன பொருள் சொல்லாத பொருள் அனைத்தும் கண்டுவிட பொருள் அனைத்தும் கண்டுவிட தட்சிணாமூர்த்தி அவன் தட்சிணாமூர்த்தி அவன் வேதத்தை விளக்கட்டும் விளக்கை விளக்கட்டும் ஞான விளக்கேற்றி வைத்து ஞான விளக்கேற்றி வைத்து துயர் இருளை அழிக்கட்டும் துயர் இருளை அழிக்கட்டும் ஆச்சாரிய பரம்பரை ஆச்சாரிய பரம்பரை அனைவரின் அருள் வரட்டும் அனைவரின் அருள் வரட்டும் கல்வி இதன் மெய்ப்பொருளை கல்வி இதன் மெய்ப்பொருளை காண துணை நிற்கட்டும் காண நிற்கட்டும் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரி ஓம் ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஸ்ரீ குருபோ நமः ஹரி ஓம் ஹரி ஓம் பக்கம் பதினைந்து ஓம் பார்த்தாய ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் प्रतिबोधितां भगवता भगवता नारायणेन नायणेन स्वयं स्वनयं व्यासेन याचेन प्रथिकां कलिका पुरा अष्टादश अष्टादश अध्यायिनीम् अध्यायिनीं खम्ब त्वं त्वाम् अनुसन्दधामि अनुसन्दधामि भगवद्गीते भगवद्गीते भवद्वेषिणी भवद्वेषिणी गीताशास्त्रं गीताशास्त्रम् इदम् அதனை எதையோ பற்றி நான் சொல்ல போகிறேன் அது என்னென்னும் முன்னாடி சொல்கிறாரு அந்த விளக்கம் பார்ப்போம் அதனை சுருணு என்றால் கேள்வி எதை பற்றி மாம் யதா ஞாசியசி யதா எப்படி மாம் என்னை ஞாசியசி அறிவாயோ எப்படி நீ என்னை அறிந்து கொள்ள முடியுமோ புரிந்து கொள்ள முடியுமோ அப்படின்னா என்ன நீ எப்படி தெரிஞ்சுக்கலாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா என்ன செஞ்சா தெரிஞ்சுக்க முடியும் என்ன செய்தால் என்னை பார்க்க முடியும் அல்லது என்ன செய்தால் என்னை அடைய முடியும் எப்படி நீ என்னை புரிந்து கொள்ள முடியும் என்னைன்னா இந்த இடத்துல என்ன கடவுள் இறைவன் எப்படி நீ என்னை புரிந்து கொள்ள முடியுமோ அதை கேள் அது எப்படி உன்னை புரிந்து உன்னை பற்றி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேனே கடவுள்னு சொல்லியிருக்காங்க சாமி கும்பிடுலாம் சொல்லியிருக்காங்களே அப்புறம் என்ன கேள்விப்படுறது அப்படின்னா சமக்ரம் மாம் யதா ஞாசியசி சமக்ரம் சமக்ரம்னா முழுமையாக எதுவும் விடுபடாமல் சமக்ரம் சமக்ரம் டோட்டலி அப்படின்ட்டு முழுமையாக பரிபூரணமாக விடுபடாமல் என்னை நீ எப்படி தெரிஞ்சுப்ப அதை கேள் அப்படிங்கிறார் அதுவும் இன்னொரு வார்த்தை போடுறாரு அதுக்கு அசம்சயம் சமக்ரம் சம்சயம்னா சந்தேகம் அசம்சயம்னா சந்தேகம் என்று எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் அதே சமயம் முழுமையாக என்னை தெரிந்து கொள்ள முடியும் அது எப்படிங்கிறத கேள்வி அப்படின்னா என்ன நான் சொல்ல போறேன் கேட்டுக்கோ அப்படின்ட்டு சொல்றாரு அப்படி சொல்லிட்டு மை அதுக்கு தான் முன்னாடி முதல் வார்த்தை என்ன பார்த்தோம் இதுக்கு அடைமொழி மாதிரி இதுக்கு விளக்கம் தான் முன்னாடி சொல்லிட்டு இருக்கிறாரு இதுதான் அவர் சொல்ல வர டாபிக் என்னை முழுமையாக எப்படி புரிந்து கொள்ள முடியுமோ அதை பற்றி நான் பேசப் போகிறேன் தான் அவர் சொல்ல வர்றது அது வந்து கேட்பவனை பற்றி தகுதிகளை முன்னாடி வரையில் சொல்றாரு கேட்பவன் எப்படி இருந்தால் இந்த பேச்சு எடுபடும் அதனால நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு அதை சொல்கிறாரு அதுக்கு நேற்று பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்புறம் அதுக்கு நான் நீ கேளு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரே அதுதான் இந்த ஏழாவது சேப்டர் எப்படி இறைவனை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதுதான் இந்த ஏழாவது அத்தியாயம் அதனால் ரொம்ப சிறப்பு மிக்க ஒரு அத்தியாயம் அதனால தான் இந்த அத்தியாயத்துக்கு பேர் ஞான விஜான யோகம் ஞானம் என்றால் அறிவு இந்த கடவுள் ஞானம் ஸ்ரீகிருஷ்ணர் எதை குறிப்பிடுறாரோ அது இந்த ஞானம்ங்கிற வார்த்தை விளக்குது அப்புறம் விஜயானம்னா இந்த இடத்துல என்ன பொருள்னா அதற்கான சாதனம் ஞானத்தை அடைய உதவும் சாதனம் விஜயானம் ஸோ இந்த ஞானத்தையும் விஜயானத்தையும் சப்ளை பண்ணக்கூடிய செட்டப் யோகம் செட்டப் கட்டமைப்பு இது அப்போ இதில் விஜயானம் இருப்பதனால் அந்த ஞானம் கைகூடுவது சுலபமாகி விடுகிறது அப்படின்னா என்ன சாதனம் அந்த ஞானத்தை புரிந்து கொள்ள தேவையான விளக்கங்கள் எதெல்லாம் கத்துக்கிட்டா அந்த உண்மையை புரிஞ்சுக்கிறது ஈஸியாகுமோ அந்த கட்டமை அப்படி மைய ஆசக்த மனாக்கா என்னில் உறுதியாக நிலை பெற்ற மனதை உடையவனாக இருந்து கொண்டு அப்போ என்னில் உறுதியாக நிலை பெற்றங்கிறது ஒரு உதாரணம் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல உதாரணம்னா என்ன இந்த மரம் எப்படி பூமியில் உறுதியாக நிலை பெற்று இருக்கிறது ஒரு ஆலமரம் இல்லைன்னா அரச மரம் எது வேணாலும் வச்சுக்கலாம் அதனுடைய வேர்கள் எப்படி பூமியில பிடிச்சிக்கிட்டு இருக்கு எல்லா திசைகளிலும் இன்னொரு நல்ல வார்த்தை நான் அடிக்கடி பயன்படுத்துறதுன்னா இன் ஆல் பாசிபிள் டைரக்ஷன்ஸ் எப்படிலாம் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ எந்த திசையில கிழக்கே மேற்கே தெற்கே வடக்கையா எல்லா திசையிலையும் ஓடுது எங்கெங்கெல்லாம் அதனுடைய வேர் ஓடுறதுக்கு முடியுமோ நீங்கள் பார்த்துக்கிட்டா சில மரத்துக்கு வேர்லாம் ரெண்டு கிலோமீட்டர் போகுது அது பாட்டு கிலோமீட்டர் கணக்கில் வேர் போகும் அப்புறம் அந்த வேருக்கு வேறு தூவிகள் கிளை கிளை கிளையா பிரிஞ்சு ஆயிரக்கணக்கு கோடிக்கணக்கான கிளைகள் அது உறுதியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் கொடுக்குறா வரதில்லை அப்படி அதுதான் ஆசக்த மனாக இந்த மனமும் என்ன செய்யணும்னா அப்படி எல்லா திசைகளிலும் ஓடி ஓடி ஓடி ஓடி இறைவனை பற்றி கொண்டு இருக்கிறது அப்படியே விளக்கம் சொல்லியாச்சு இதுல வந்து நேத்து நாம பார்த்தது என்னன்னா இதுலயும் பாதி விளக்கம் தான் பார்த்துருக்கோம் அதாவது மைய ஆசக்த மனாகா அப்படின்னா அது வந்து ஸ்ரீ கிருஷ்ணர் வச்சு நம்ம கணக்கு போட்டுக்க கூடாது இந்த இடத்துல இறைவனே பொருள் சொல்றார் அப்படின்ட்டு புரியும் ஓகே சார் ஸ்ரீ கிருஷ்ணனை பிடிச்சுக்கோன்னு விளக்கம் சொன்னது கூட எனக்கு ஈஸியா இருந்தது ஏன் என்னாச்சு ஏன்னா ஒரு கிருஷ்ணர் படத்தை வாங்கி வச்சுட்டு என்ன பிடிச்சிக்க முடியும் அது கையில் பிடிச்சிக்கிட்டாலும் சரி கண்ணால் பிடிச்சிக்கிட்டாலும் சரி மனசால் பிடிச்சிக்கிட்டாலும் சரி ஈஸியாக இருக்குது ஒரு படம் தான் பிடிச்சிக்கிறது ஓ இவரை தான் பிடிச்சிக்க சொல்லாது அப்பா நான் உடனே பிடிச்சிட்டே என்ன விட்றாங்கன்னு கேட்குறது ஈஸியாக இருக்குது இப்போ நீங்கள் வந்து என்னை குழப்பி விட்டீங்க என்னென்னு அது வந்து ஸ்ரீகிருஷ்ணர் அவர் சொல்லலை இறைவனை சொல்கிறாரு என்னில் உன் மனம் நிலை பெறட்டும்னு சொல்லும் பொழுது இறைவனை தான் அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறீங்க இப்போ எனக்கு இறைவனை எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியல கிருஷ்ணருக்காவது சிவபெருமானுக்காவது மகாலட்சுமிக்காவது ஏதாவது ஃபோட்டோ இருக்குன்னா பிடிச்சிக்க முடியும் ஒரு சிலையை பார்த்தா பிடிச்சிக்க முடியும் இறைவனுக்கு ஃபோட்டோவும் கிடையாது ஒன்றும் கிடையாது நான் எங்கே போய் பிடிக்கிறது எனக்கு என்னன்னே தெரியலையே எப்படி பிடிக்கிறது அப்புறம் அதில் போய் உறுதியாக நிலை பெற்றுனா என்னால் எப்படி உறுதியாக நிலை பெற முடியும் எனக்கு புரியலையே எனக்கு முடியவில்லையே அப்படின்னா இதுதான் இது விளக்கம்லாம் ஒன்றாவது நிலையில் முடிஞ்சு போயிடுச்சு இறைவன் தான் இந்த நியத்திகளின் வடிவத்தில் இருப்பவர் எல்லா நியத்திகளாக இருப்பவர் சிருஷ்டியாக இருப்பவர் சிருஷ்டியை பார்க்கும் நீயாகவும் இருப்பவர் ஸோ இந்த சிருஷ்டியில முதல்ல நியத்திகள் தான் வருது அப்புறம் தான் இந்த காட்சிகள் வருது நியத்திகள் தான் காட்சியை ஃப்ரேம் பண்ணுது எப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் கேம் பார்க்கும்பொழுது அந்த கேமில் வர சீன் முதல்ல வந்ததா சாஃப்ட்வேர் முதல்ல வந்ததா அப்படின்னா சாஃப்ட்வேர் முதல்ல வந்துடுச்சு அந்த சாஃப்ட்வேரில் என்னென்னா சாஃப்ட்வேருங்கிறது என்னென்னா கம்போசிஷன் ஆஃப் நியத்திஸ் நியத்திகளின் கூட்டம் நியத்திகளின் கூட்டம் அதுதான் ஒரு சாஃப்ட்வேருங்க அவர் ஒரு பர்டிகுலர் விதத்தில் அந்த நியத்திகளை செட்டப் பண்ணால் ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட காட்சி வரும் நியத்திகள் முதல்ல வந்துடுது அதுதான் சோக்காமுயத்தை அவர் விருப்பப்படுறார் விருப்பப்பட்ட உடனே அது தேவையான நியத்திகள் வந்துடுது அந்த நியத்திகள் வந்துட்டு என்ன பண்ணுது இந்த காட்சிகளை எல்லாம் ஃப்ரேம் பண்ணுது அந்த ஃப்ரேம்குள்ள அந்த காட்சிகளுக்குள்ள தான் உனக்கு காணப்பட்டவைகள் அதை காணும் நீ எல்லாம் வந்தாச்சு சீன் அப்போ இந்த காண்பவனுக்கும் காணப்பட்ட உலகத்திற்கும் இடையில் பல நேரங்களில் மோதல் வருவதை போன்ற காட்சிகள் வரும் ஆக்சிடென்ட் நடக்குது கல்யாணம் நடக்குது சுகம் வருது துக்கம் வருது எல்லாம் வருது உடல் உடல் சார்ந்த சுக துக்கங்கள் மனம் மனம் சார்ந்த சுக துக்கங்கள் இதெல்லாம் வருது அப்ப எனக்கு என்ன சுகம் வரும்போது கேள்வியே இல்லை நான் என்ஜாய் பண்ணிட்டு போயிடுறேன் துக்கம் வரும்பொழுது என்னால் என்ஜாய் பண்ண முடியல என்னால் பொறுத்துக்க முடியல என்னால் ஏற்க முடியவில்லை அப்ப கேள்வி வருது இது ஏன் நடக்குது இப்பதான் ஒரு குருஜி தேவைப்படுறா இது ஏன் நடக்குதுன்னா இதெல்லாம் நியத்திகள் அப்படின்னா யாரு அது யாரு கிடையாதுப்பா நியத்திகள்னா விதிகள் இருக்குது இப்படிதான் அது ஏன் இப்படி நடக்குது அது ஏன் வேற மாதிரி நடக்கல அது ஏன் எனக்கு வந்துச்சு உலகத்தில் எல்லாருக்கும் வரல எனக்கு மட்டும் வருது ஒரு கஷ்டம் தொடர்ந்து சார் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் கஷ்டமாக வேற இருக்குது ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் அப்போ இவனுக்கு என்ன பண்ணிட்டு இந்த காட்சிகள்லாம் எப்படி அரங்கேறுது முன்பிறவி மறுபிறவி புண்ணியம் என்ன பாப்பம் என்ன இதெல்லாம் தேவத்தான எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த உலகம் எப்படி நடக்குதுன்னு காட்டுகின்றது சரி இதெல்லாம் ஏன் நடக்குது இதெல்லாம் வராமலே இருந்திருக்கலாம் இல்லை இல்லை யார் சரி அப்படிப்பட்ட நடக்குது இந்த தேவத்தை கம்மன் இருக்க வேண்டியதானே அதே கஷ்டம் கொடுக்கணும் அதே ஆக்சிடென்ட்டை கொடுக்கணும் கொடுக்காமல் இருந்துட்டு போயிக்கலாமே கொடுக்காம இருக்க முடியாது இந்த கரும பழங்களை எல்லாம் படியிலக்க சொல்லி அந்த தேவதாவுக்கு உத்தரவிட்டது ஒருத்தர் அது யார் அதான் இறைவன் அவரே அப்படி பண்றாரு ஏன்னா உங்க கரும பழம் இருக்கு கரும பழம் இல்லைன்னாக்க பிரச்சனை இல்லை உங்க ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் நீ செலவு பண்ணணும்னா அதுக்கு தேவதாக்கள் உதவிக்கு இருப்பாங்க வேற வழி கிடையாது அப்போ ஆனா இதுல புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா அதுதான் நம்ம மூன்றாவது நாள் இறைவனை பற்றி விளக்க சொல்லும்போது தூக்கத்தில் ஒரு வழி சொல்லுவோம் அந்த வழி ரொம்ப முக்கியமான வழி அது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷம் ஆராய்ச்சி பண்ணாலும் இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கும் என்ன இது இறைவனால் நடத்தப்படும் நிர்வாகம் இந்த சிருஷ்டி இங்கு தவறு என்பது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை அதான் இந்த இறைவன்கிற வார்த்தைக்கு பொருள் இறையை செய்பவன் இறைவன் இறைந்தாலே மாசத்தாட்சி நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது சதவீதம்லாம் கிடையாது நூற்றுக்கு இருநூறு முந்நூறு நானூறு எத்தனை வச்சுக்கிட்டாலும் சரி அது பர்ஃபெக்டாக பர்ஃபெக்ட் அவ்வளோதான் அது சரியாக தான் நடக்குது ஆனால் என்னால் தாங்க முடியலையே அது தாங்க முடியும் அந்த ஒரு ஞானம் இருந்ததுன்னா தாங்க முடியும் அந்த ஞானம் இல்லைன்னா தாங்க முடியல அதான் மேட்டர் தாங்க முடியறது உடல் பலம் மனபலம்னு நினச்சிக்கிறாங்க உடல் பலம் உடல் பலம் மனோபலம்லாம் ஓரளவுக்கு தான் தாங்கும் சக்தியை கொடுக்கும் இப்போ உதாரணத்துக்கு வெயிட் லிஃப்டிங் போகிறாரு நான் ஒரு பத்து கிலோ அரிசி மூட்டையை தூக்குறதுக்கு நான் கஷ்டப்படுறேன் ஆனால் இன்னொருத்தர் இருபது கிலோ தூக்குறாரு இன்னொருத்தர் நூறு கிலோ தூக்குறாரு வெயிட் லிஃப்டர் பார்த்தா இரநூறு கிலோ தூக்குறாரு அவர் என்னமோ பலத்தை கட்டுறாரு ஆனால் அவர் மேலேயே ஒரு ஒரு லட்சம் கிலோ வெயிட்டை வச்சா என்ன வரும் அவர் சட்னியை போயிடுவார் என்ன ஸோ தாங்கும் சக்தின்னு ஒன்று இருக்கு அதுக்குள்ளதான் நம்ம எல்லாத்தையும் காட்டிக்கலாம் அது உடல் பலமும் அப்படிதான் மன பலமும் அப்படி மனோபலமும் ஒரு எல்லை வரைக்கும் தான் எவ்வளோ பெரிய மணல் பலம் உள்ளவராக இருந்தாலும் ஒரு எல்லை வரைக்கும் தான் தாங்க அதுக்கப்புறம் தாங்க ஆனால் ஒரு பலம் வந்து எதையும் தாங்கும் அது என்னன்னா ஞான பலம் அது என்னன்னா இந்த ஒட்டுமொத்த சிருஷ்டியவே தாங்கும் அது மேலே தூக்கி வச்சாலும் அது ஒன்றும் பண்ணாது அதுக்கு நம்ம நாட்டில் நிறைய நிரூபணங்கள் நிறைய நிரூபணங்கள் நிறைய ஞானிகள் முழுமையான ஞானத்தில் வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்தில் எதையெல்லாம் சந்தித்து வாழ்ந்தார்கள் எதையெல்லாம் அனுபவித்தார்கள் எதையெல்லாம் சாதித்தார்கள் அப்படின்னு பார்த்தா நம்மளால் நம்பவே முடியல நம்பவே முடியல ஒரு நெட்டில் ஒரு விலை கிடைக்குதான்னு பார்க்கணும் அந்த ஃபோட்டோ கட்டாயம் பார்த்தோம் நம்ம எல்லோரும் பார்க்கணும் ஆனால் நம்ம எல்லாத்தையும் காட்ட முடியாது நம்மளுக்கு மாதிரி ஓரளவு பக்குவப்பட்டவங்களாம் பார்க்கலாம் ஏன்னா இந்த சீக்கியர்களுடைய ஹிஸ்டரி சரஸ்லாம் பிக்சர்ஸ்லாம் வச்சுருக்காங்க அமிர்தசரஸ் அந்த பொற்கோவில் இஸ்லாமிய படையெடுப்பு சமயத்தில் இந்த ஞானிகளை குறிப்பாக அந்த சீக்கிய வம்ச ஞானிகளை நம்ம நாட்டை பொறுத்தவரை ஞானிகள் தான் நம்ம நாட்டில் இந்த ஞானிகளை இஸ்லாமியர்கள் எப்படி துன்புறுத்தினார்கள் மதம் வர சொல்லி கேட்பாங்க மாறலன்னா துன்புறுத்துவாங்க அது எப்படி பண்ணினாங்கிறதுக்கு ஹிஸ்டரி ரெக்கார்ட்ஸ் இருக்குது அன்னைக்கு எழுதி வச்சு வைக்கப்பட்ட ரெக்கார்ட்ஸ் அந்த ரெக்கார்டை வச்சுக்கிட்டு அதை சித்திரமாக்கியிருக்காங்க ஃபோட்டோவோ ஆர்ட் வச்சுருக்காங்க தாங்கவே முடியாது அங்கே பெரிய பானை பண்ணி அந்த பானையில் தண்ணி குடிக்க வச்சு எல்லாத்தையும் போடுறோம் கீழே அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் நிறைய விடுறாங்க நல்லா இருக்கு அவரும் போகிறாரு எப்படி அவ்வளோ கொடூரமான மனசெல்லாம் அதுதான் ஐயோ கற்பனை பண்ண முடியல இதெல்லாம் அப்புறம் என்னன்னா இன்ச்சு பை இன்ச்சாக வெட்டுறாரு உடம்பு பூரா ஒரு ஆள் கழுத்தை வெட்டிட்டு இல்லை கீழே இருந்து மேலே இன்ச்சு பை இன்ச்சா துண்டு துண்டா வெட்டுறோம் கேட்குறேன் இப்போ சொல்லு மதம் மாறுற மதம் மாறுற விட்டுருவேன் இந்த மாதிரி இது மாதிரி நிறைய சீட் இருக்கு அப்படியே செங்குத்தா ரொம்ப ரம்பத்தால கட்டியால இருக்கு ரொம்ப வச்சுக்கிட்டு இவரை கட்டி வச்சுட்டு ரெண்டு பக்கம் மரம் வச்சு கட்டி வச்சுட்டு நிற்க வச்சிட வேண்டியது அசைய முடியாது அப்புறம் ரொம்ப வச்சுட்டு இருக்க மரம் இருக்கிற மாதிரி அந்த வால் வச்சு இதெல்லாம் எப்படி தாங்குறாங்களோ உண்மையிலே கஷ்டம் தான் இப்போ என்ன கேட்டால் எனக்கு முடியுமான்னா எனக்கு முடியறதில்ல எனக்கு ஃபிசிக்கல் பெயின் தாங்க முடியறதில்ல ஆனால் இதெல்லாம் என்னென்னா தவம் இன்னும் இன்னும் இந்த ஞானத்தில் உறுதியாக இருக்க நாம் தவம் செய்கிறது அதுக்கு என்ன செய்ய திரும்ப திரும்ப இது போல சிரவணம் மனநம் வித்தியாசம் இது போல சாஸ்திரத்தை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் கற்பித்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த ரெண்டும் துணை செய்யும் ஒரு தூரத்தை எவ்வளோ தூரம் டெவலப் ஆக முடியுமோ ஆகிக்கிறது தான் அதாவது உண்மை இதுதான் இதில் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது அந்த உண்மைக்கு ஏற்ப வாழ்ந்து வாழ்ந்து வாழ்ந்து வாழ்ந்து பழக வேண்டும் இட் டேக்ஸ் டைம் அதுக்கு காலம் தேவைப்படுகிறது ஒருத்தர் ஒருத்தருக்கு இது உண்மை ஒன்றாவது நிலையிலேயே எல்லாம் உண்மையை வந்துடுது உண்மையை சொல்ல போனால் ஒன்றாவது நிலையினுடைய ரெண்டாவது நாளோட எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படியே ஒரு ஞானி ஞானி தான் ஏன்னா அங்கேயே சொல்லியாச்சு எல்லாத்தையும் அதுக்கப்புறம் சொல்கிறது ஒன்றும் கிடையாது ஆனால் அது அதுலேயே உடனே அப்படியே ஒரு ஆள் மாறி போயிடுறதுல கிடையாது அதுக்கப்புறமும் நமக்கு நிறைய டூல்ஸ் தேவைப்படுது அந்த டூல்ஸை வச்சுக்கிட்டு அப்போ நீங்கள் பார்க்குறீங்க உண்மையை சொல்ல போனால் வேதாந்த விஷயம் இந்த ஞானிகள் எதை அறிந்து இந்த ஞான குலத்துடன் வாழ்ந்தார்கள் நான் சொல்கிறேனோ அந்த ஞானத்தை தான் ஒன்றாவது நிலை ரெண்டாவது நாளில் நான் உழுகிறோம் அதுதான் ஆக்சுவல் வேதாந்தம் மூணாவது நாள்லேருந்து ஆரம்பிக்கிறதுலாம் வேத பூர்வம் நம்ம ரிவர்ஸில் தான் போகிறோம் ஆக்சுவலாக ஒன்றாவது நிலை வந்து ரெண்டாவது நல்ல கடைசி பாடத்தை நடத்திட்டு அப்புறம் என்னன்னா முதல் பாடத்தை ஆரம்பிக்கணும் அப்படிதான் இருக்கு நம்ம சிலபஸ் அது ஒரு காலத்திலேயே நம்ம அப்படி வச்சிருக்கோம் ஸோ ஏன்னா அது சொன்னதுனாலே பத்தான் உண்மை தெரிஞ்சதுனாலே பத்தர் இல்லைன்னா உடனே ஒருத்தர் ஞானி ஆயிடுறது இல்லை ஒருத்தர் உடனே ஒருத்தர் வந்து அவன் என்ன எந்த உலகத்தில் எதுவும் பாதிக்கிறதுன்னு சொல்ல அப்புறம் என்ன பண்ணுறோம் அந்த ஏழாவது நாளைக்குள்ள மீதி மூணு நாள் அஞ்சு ஆறு ஏழு நாளில் மீதி வேத பூர்வத்திலேருந்து கொஞ்சம் கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தா ஆக்சுவலாக மூணாவது நாள்ல இருந்தா விடுவிடு கிடைக்குது முதல் ரெண்டு நாள் தூங்கிட்டு இருந்தாங்க இந்த கிளாஸ்க்கு வரணுமா வேண்டாமா வரணுமா வேண்டாமான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க மூணாவது நாள்லேருந்து ஒரு சூப்பராக இருக்கு கிளாஸ்ன்றாங்க காரணம் என்னன்னா அதுதான் சாதனம் சாதனம் தான் பிடிச்சிருக்கு கையாளுறது ஈஸியாக இருக்கு முடிவு வந்து பிடிச்சதுனால அது புரியறது அப்போ மனம் நிலை பெற வேண்டும்னா இறைவனில் எப்படி நிலை பெறுதல்னா என்ன அப்படின்னா எப்படி இந்த மரத்தின் வேர்கள் எல்லா திசைகளிலும் ஓடுகிறதோ அப்பொழுதுதான் மனம் மரம் நிலையாக நிற்க முடிகிறதோ அப்படி நம்முடைய அறிவானது அதாவது கற்பவனுடைய அறிவு அல்லது இந்த தபஸ்வியினுடைய அறிவு அல்லது ஒரு முடிவனுடைய அறிவு இதை இந்த பலனை அடைய விரும்புபவனுடைய அறிவு எல்லா திசைகளிலும் ஓடுகிறது எல்லா உயிர்களுக்குமே குறிப்பாக மனிதர்களுக்கு எல்லா திசைகளிலும் அறிவு பயணம் உள்ளது அறிவுன்னா மனம் பயணம் உள்ளது ஆனால் அந்த பயணம் எல்லாம் இறைவனை இறைவனை பார்க்க முடிய வேண்டும் எல்லா திசையிலும் அதை தான் நம்ம பண்ணுறோம் ஒன்றாவது நிலை மூன்றாவது நாள்லேருந்து ஏழாவது நாள் வரைக்கும் இதை தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா முன்னாடி வரைக்கும் இந்த உலகத்தை பார்த்தா இந்த உலகம் என்னமோ ஒன்று நான் ஏதோ ஒன்று மாட்டிக்கிட்டேன் தான் வேறு இப்போ இந்த ஒன்னாவது நிலை முடிச்சுட்டு போகும்போது என்ன தோணுது அவனுக்கு ஓ இந்த மரமா இதெல்லாம் முன்னாடி ஏதோ மனுஷனா இருந்தாலும் பொண்ணு நிற்கிறான் ஏதோ அவன் சம்பாதிச்ச விதி புண்ணியம் பாவம் அவனுக்கு எதை பார்த்தாலும் அக்கௌண்ட் தெரியுது இப்போ ஒரு பூனையை பார்த்தா ஆட்டை பார்த்தா ஒரு சண்டையை பார்த்தா ஒரு கல்யாணத்தை பார்த்தா எதை பார்த்தாலும் அவனுக்கு தெரியுது ஏன்னா இதுக்கு பின்னாடி விதி இருக்கிறது இதற்கு பின்னால் நியத்திகள் இருக்கிறது இதற்கு பின்னால் இறைவனின் நியத்திகள் ஆட்சி செய்கிறது ஒருத்தன் கஷ்டத்தில் போயிட்டு இருக்கிறான் திடீர்னு வெற்றி அடைகிறான் ஒருத்தன் வெற்றியில் போயிட்டு நல்லா போயிட்டு இருந்தால் திடீர்னு கீழே விழுகிறான் இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த வகுப்பு முடிச்சவனுக்கு என்ன வந்து அவன் பேலன்ஸ் தான் இருக்கான் ஸோ இதுக்கு பின்னால் விதிகள் பின்னால் இறைவன் இதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இந்த நிர்வாகம் தான் இதெல்லாம் ஏற்படுத்துங்கிறது அவனுக்கு தெரியுது இப்போ எதை பார்த்தாலும் அந்த இறைவனுடைய கனெக்ஷன் செட்டில்மெண்ட் கிடைக்கும் அதுதான் இந்த ஆசக்த மனம் வேற ஒன்றும் இல்லை அப்போ இறைவனில் மனம் நிலை பெற வேண்டும்னா எங்கேயும் இறைவனை பார்க்க முடிய வேண்டும் எதிலும் இறைவனை பார்க்க முடியும் எதற்கும் காரணம் இறைவன் என்று பார்க்க முடிய வேண்டும் இப்போ இந்த டப்பாவை பார்க்கும் பொழுது ஒண்ணு இந்த டப்பாவாக இருப்பது கடவுள் இறைவன் இது ஒண்ணு எதையே எதிலும் இறைவனை பார்த்தல் இதுவாக இருப்பது இறைவன் இரண்டாவது எதிலும்னா நிகழ்ச்சி சம்பவத்திலும் பார்க்க முடிய வேண்டும் வஸ்துவில் மட்டுமில்லை அப்படின்னா இங்கே இந்த இடத்தில் இந்த டப்பா இப்படி இருக்க காரணம் இறைவன் இருக்கிற விட காரணம் இறைவன் அங்கிருந்து சப்தம் வர காரணம் இறைவன் அதனுடைய இருப்பு பிளஸ் சம்பவம் இந்த இரண்டிலும் இறைவனை பார்க்க முடிய வேண்டும் அதான் எல்லாவற்றிலும் அப்படின்னு விஸ்தரிக்கணும் அதுதான் ஆசக்த மனம் அதான் உறுதியாக நிலை பெற்ற மனம் அப்புறம் இந்த தவத்துல போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா பல விஷயங்களை நம்மளால இறைவன் இறைவன் செட்டில் பண்ண முடியும் ஆனால் சில விஷயங்களை முடியறதில்ல ஏன்னா கோடி கோடி வருஷமா ஒரு கண்ணோட்டத்தில் வாழ்ந்துட்டு இப்போ ஒரு வாரம் என்னத்தையே சொன்னதுனால உடனே மாற்றிக்க முடியாது அது என்னன்னா பழைய இது பழைய ஹேபிட் கொஞ்சம் வரும் அது ஒரு மாதிரி நம்மளை இழுத்துட்டு அதுல அதுலேருந்து நம்ம ரெக்கவர் ஆகும் இதுக்கு பேர் வந்து ஹேபிச்சுவல் எரர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்மள்கிட்ட அழகான வார்த்தை இருக்குது பழக தோஷம் அப்படின்னு இந்த பழக்க தோஷம் நம்மளை தொல்லை பண்ணும் அந்த ஞானத்தை அடைய விடாமல் தடுக்கும் நம்ம ஃபெயிலியர் ஆகும் அதை திரும்ப திரும்ப இந்த ஞானத்தை மேலும் மேலும் நாம் வெற்றி கொள்ள செய்ய வேண்டும் ஞானத்துக்கு பலம் அதிகமாக அதிகமாக இன்னும் இன்னும் நம்ம ஊற வைக்க ஊற வைக்க இந்த அறிவை இந்த ஞானத்தில் அது இன்னும் ஜெயிக்கும் சக்தி வரும் அது என்ன பழக்க தோஷம்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல கிளியர் பண்ணிக்கணும் இப்போ நம்ம சுப்பிரமணியம் என்ன பண்ணாருன்னா பையன் வளர்ந்துட்டா திடீர்னு ஆயிட்டா அவனுக்கு ஒரு ரூம் தர வேண்டியிருக்கு எந்த இடத்த ஒதுக்குறதுன்னு தெரியல முன்னாடி கூட தூங்கிட்டு இருந்தான் இப்போ அவனுக்கு தனியாக இடம் தேவைப்படுது இப்போ என்ன பண்ணாரு வீட்டில் ஒரு போர்ஷனை தடுத்து அப்பா இது ஒரு ரூம் தடுத்துட்டேன் ஆள் வச்சு நீங்கள் இன்னிலேருந்து தங்கிக்கோ அப்படின்ட்டார் ஆனால் சுப்பிரமணிக்காரில் ஒரு சிரமம் என்ன ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்தால் கீ மாற்ற இடம் அங்கே தான் எல்லா கீ மாற்ற இடம் அங்கே தான் இருந்தது அந்த அந்த ஹூக் இப்போ என்ன ஆயிடுச்சு அந்த ஏரியா ரூம் பண்ணி கொடுத்துட்டதுனால ஹூக் வந்து மாட்ட முடியாது அந்த ஹூக்கை இடம் மாற்றி வச்சுட்டு அங்கே சாவியை வைக்க ஆரம்பித்தேன் அவர் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டார் ஹூக்கை இப்போ என்னாச்சு அவேஸ் முடிச்சுட்டு வந்து வண்டியை நிறுத்திட்டு உள்ளே வந்தா சாமி வைக்கிறது கரெக்டாக பழைய இடத்துக்கு தான் கை போகுது பார்த்தா கூக்க காணும் அந்த கதவு வருது என்ன கதவு ஓ இங்கே வருமா சரி சரி இவருக்கு தெரியும் இங்கே வந்து கூக்க எடுத்தாச்சு இது ரூம் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு தெரியும் ஆனாலும் பழக்க வருஷம் அது விட மாட்டேங்குது அது அந்த திசையில தான் போகுது அப்புறம் திரும்ப ஆஃபீஸ் போகும்போது ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு கையை கொண்டு போய் வச்சா ஹூக்கத்தான கதவு இருக்கு எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தா ஓ அங்கே போய் எடுத்துட்டு வா அவரை திரும்ப போகிறேன் அப்புறம் திரும்ப அடுத்த நாள் வந்து கரெக்டாக கை பழைய இடத்துக்கு தான் போகுது சாமி வைக்க அங்கே பார்த்தா கூக்கக்கான கதவு இருக்குது அப்புறம் கொண்டு போய் ரூமில் வைக்கிறார் இது பழக்க தோஷம் இது ரெக்கவர் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படுது அது ஒரு வாரம் பத்து நாள் ரெக்கவர் ஆகுது அப்புறம் புது இடம் தான் அதுக்கப்புறம் பழக்கமா அது கொஞ்சம் டைம் கொடுக்க வேண்டியது அப்படின்னு அந்த ஞானம் அப்போ உண்மையை தெரிந்த உடனே ஒரு நாள் மாற முடியவில்லை அந்த ஞானம் உடனடியாக பலனை கொடுக்கவில்லையே அப்புறம் எப்படி ஞானம் இந்த பலனை கொடுக்கும் அப்படின்னா வேற வழி இல்லை நம்ம கோடி கோடி பிறவிகளாக சம்பாதித்த ஒரு சம்ஸ்காரத்தை சும்மா சொன்ன உடனே மாத்திக்கிறதுங்கிறது ஈஸியா ஈஸியாக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அந்த டைமை நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும் ஆனால் அந்த டைம்ல நம்ம வந்து சேஃபா இருக்கணும் அதில் டைவர்ஷன் வந்து அடிச்சுட்டு போயிடக்கூடாது அதுல தவம் அப்படின்னு சொல்கிறது அந்த பீரியட் தான் தவம் அந்த பீரியட் தான் குடும்ப வாழ்க்கை அந்த பீரியட்ல இந்த ஞானத்தை எல்லா திசையிலும் செட்டில் பண்ணி பார்க்கறதுக்காக தான் கணவன் மனைவி உருவம் குடும்ப கட்டமைப்புகள் பஞ்சமகா யஜ்யங்களை செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் இந்த ஈஸ்வர பாவனையுடன் செஞ்சு செஞ்சு செஞ்சு செஞ்சு பார்க்க பார்க்க இந்த மனம் எல்லா திசைகளிலும் ஈஸ்வர பாவனையுடன் ஓடி ஓடி பழகிடும் முன்னாடி ஈஸ்வர பாவனை இல்லாமல் ஓடி ஓடி பழகிச்சு எல்லா திசையிலும் சிந்திச்சு சிந்திச்சுது இப்போ என்ன பண்ணுறோம் ஈஸ்வர பவனையுடன் அதே வேலையை செய்ய வேண்டியது இப்போ வேறு ஈஸ்வரான்னு சொல்லி எல்லா திசையிலையும் மூடியுது அது உறுதியாக நிற்கிறது உறுதியான மரமாக இதுதான் ஈஸ்வர பவனை இந்த பவனை உண்டு பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒன்றாவது நிலை ரெண்டாவது நிலை மூணாவது நிலை நாலாவது நிலை அஞ்சாவது நிலை வரைக்கும் அதுக்கப்புறம் இருக்கிற ஆறாவது நிலை தான் வேத அர்த்தங்கிற டாபிக்கு அதுதான் வந்து நம்ம ஒன்றாவது நிலையினுடைய ரெண்டாவது நாள் டாபிக் வேற ஒன்றும் கிடையாது அந்த ரெண்டாவது நாள் டாப்பிக்கே விளக்கமாக பார்த்தா முடிஞ்சு போயிடுச்சு ஆனால் இந்த தவம் தான் ரொம்ப முக்கியம் இந்த உறுதியாக நிலை பெற்ற மனதை உடையவர்களுக்கு தான் இது புரியும் இவர் ஆரம்பிக்கும் பொழுதே இவர் நான் உனக்கு ஞானத்தை சப்ளை பண்ண போறேன் அதை கேட்டுக்கோ புழைச்சிக்கோன்னு சொல்றாரு யாருக்கு அப்படின்னா உனக்கு அந்த நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னு விளக்க சொல்லிட்டு இருக்காரு இந்த மாதிரி எண்ணில் உறுதியாக நிலை பெற்றவனுக்கு ஒரு குவாலிபிகேஷன் இன்னும் ஒன்று ரெண்டு குவாலிஃபிகேஷன் சொல்றாரு ஒன்னே இவ்வளவு பெரிய விளக்கம் அடுத்தது பாப்பா ஸோ அப்படிப்பட்டவனான நீ இதை கேட்டுக்கோ நீ பொழைச்சிப்ப அப்படிங்கிறாரு அடுத்தது பாரத அப்படின்னா இவருடைய பேர் அது பெரிய டீல் கிடையாது அடுத்தது யோகம் யுஞ்சன் இது ரெண்டாவது விளக்கம் யுஞ்சன் அப்படின்னா இதனுடைய வேறு சொல் வந்து யுஜ் யுஜ் யுஜ்னா என்ன வார்த்தை இங்கே ஞாபகம் இருக்குங்களா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் ரெண்டாவது நிலையில மூணாவது நிலையில அடிக்கடி ஒரு யுஜ் யுஜின இணைத்தல் யோகம்னா யுனைட் அதுல இருந்து யோகம்ங்கிற வார்த்தை வருது இந்த யுஜ் அதுதான் அது என்ன ஆகுதுன்னா யுக்குன்னு மாறும் ஆங்கிற விகுதி வரும்போது இஜ் வந்து இக்குன்னு மாறிடும் அப்போ யுஜுங்கிறது யுக்குன்னு ஆனதுக்கப்புறம் இந்த ஆ வருது ஆ வரும்போது இந்த யூ என்ன ஆகும்னா யோன்னு மாறும் அது பேர் குணமடைதல்னு சொல்லுவாங்க யுஜ் யுக்குங்கிறது அப்புறம் யோகுன்னு மாறுது யோகு ப்ளஸ் ஆ சேர்ந்தா யோகா அப்படின்னு மாறிடும் யுஜு ஆவு ஆவும் சேர்ந்து இது இஜ்ஜு இக்குன்னாவது யு வந்து யோன்னு மாறும் இலக்கண இந்தியால சேர்ந்தா யோகா அப்படின்னு கிடைக்குது அதே போல இதே யுஜு தான் நம்ம இன்னொரு வார்த்தையா மாறிச்சு நம்ம பார்த்தோம் என்ன யோ யோகா இன்னொரு வார்த்தை என்னன்னா யோஜனான்னு தமிழ்ல நம்ம கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கோம் ஏன்னா ஒரு கனெக்ஷன் ஒரு ஐடியா கிடைக்குது அதனால தான் அது ஐடியாங்கிற அர்த்தத்தில் யோஜனாங்கிறது வந்துடுது ஏன்னா ஒரு லிங்க் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தெரியாமல் இருந்தோம் இவர் ஒரு ஐடியா கொடுத்தாரு அது வந்து யோஜனா அது என்ன ஆயிடுச்சு என் பிரச்சனையும் அந்த தீர்வையும் இணைச்சிருச்சு இணைக்கக்கூடிய சக்தி அது இருக்கிறதுனால அந்த தீர்வுக்கு தீர்வுடன் இணைப்பதால் அது பெரிய யோஜனா அது கருத்து ரீதியாக இருந்தால் யோஜனா செயல் ரீதியாக இருந்தால் யோகா அப்படி ரெண்டும் இணைக்கக்கூடிய சாதனம் அது கருத்துங்கிறதுனால கான்செப்ட்ங்கிறதுனால யோஜனா இது பிராக்டிஸ்ங்கிறதுனால யோகா அப்படி யோகம் அதே கொடுத்துருக்க அதே யோகமும் யுஞ்சனும் ரெண்டும் ஒரே இதுல ஒரே வேர்ச்சு தான் யுஞ்சன்னா பிராக்டிஸிங் கடைபிடித்து கொண்டு செயல்படுத்தி கொண்டு இதுல இருந்தா யா யுஞ்சன் ரைட் இருந்தாலும் போதும் யுஞ்சன் அப்படின்னா கொண்டு எடுத்து செய்து கொண்டு எதனை கொண்டு யோகம் யுஞ்சன் இந்த யோகத்தினை கொண்டு யோகம்னா எது இணைக்கும் சாதனம் யோகம் என்றால் இணைக்கும் சாதனம் எதை எதனுடன் இணைக்கும் சாதனம் இந்த அஞ்ஞானியை ஞானத்துடன் இணைக்கும் சாதனம் அல்லது ஜீவனை இறைவனுடன் இணைக்கும் சாதனம் ஈஸ்வரனுடன் இணைக்கும் சாதனம் அப்படி இந்த மிருத்து மரண ரூபத்தில் இருப்பவனை அமிர்த நிலையில் இணைக்கும் சாதனம் துவைத்த பார்வையை உடையவனை அமு அத்வைத்த பார்வையுடன் இணைக்கும் சாதனம் இப்படியெல்லாம் இந்த யோகம்ங்கிறதுக்கு பொருள் அந்த யோ இணைக்கும் சாதனம் நமக்கு புரிகிற பாஷையில் இன்னும் கொஞ்சம் விளக்கத்தை நல்லா பார்த்தோம்னா நமக்கு தெரியுங்கிறதுனால ஈஸியாக எனக்கு லிங்க் பண்ணுறது நமக்கு தெரிஞ்ச பாஷையில் யோகம்ங்கிறது பேர் ஒன்று ஈஸ்வர பாவனை அது யோகம் ஈஸ்வர பாவனையை கடைபிடித்தல் எங்கே எங்கேயும் எப்பொழுது எப்பொழுது அது யோகம் ஈஸ்வர பாவனையுடன் வாழ்க்கையை நடத்துவது சரி சார் அந்த வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும் பஞ்சமகா யஜ்யங்களை செய்ய வேண்டும் ஈஸ்வர பாவனையுடன் செய்ய வேண்டும் பஞ்சமகா யஜ்யங்களை செய்ய வேண்டும் இதுக்கு பேர் யோகம் அந்த விளக்கம்ல இங்கே இல்லை உண்மையை சொல்ல போனால் அந்த விளக்கம் பகவத்கீதையிலே இல்லை அது வேற இடத்துல போய் பார்க்க வேண்டும் இங்கே வந்து அவர்கள் அர்ஜுனர் படிச்சிருக்கிறவங்கிறதுனால யோகம்னா என்னன்னு இவர் சொல்றாங்க இந்த ஆனால் விளக்குறாரு லேசாக விளக்குறாரு இவ்வளவு தூரம் விளக்கிறதுக்கு இந்த டாபிக் இடம் கொடுக்குறது யுஞ்சன் அதை கடைபிடித்து கொண்டு மது ஆசிரிய மதுனா எண்ணில் ஆசிரியகன்னா எண்ணில் குடியிருந்து கொண்டு எண்ணில் இருந்து கொண்டு எண்ணில் வாழ்ந்து கொண்டு இந்த எண்ணிலேயே வாழ் என்னை விட்டு விலகி போயிடாது அப்படின்னா என்ன எங்கே திரும்பினாலும் நான் தான் தெரியும் சுவாமியை கொண்டு போய் கோயிலில் வச்சிட முடியுது நீ எங்கே குடியிருக்க அந்த கோயிலுக்கு பக்கத்து வீட்டில் குடியிருக்கேன் சோ கோயில் எங்க இருக்கு நான் எங்கேயோ இருக்கேன் எனக்கு இந்த உலகமே இறைவன் அவங்க உள்ள நான் இருக்கேன் எங்கே திரும்பினாலும் அவங்க தான் தெரியல அப்படி ஆசிரியம் ஆசிரியம்னா இப்போ சாதாரண நமக்கு புரியுற ஒப்பீட்டுல சொன்னால் இந்த இந்த இருக்கை எனக்கு ஆசிரியம் இந்த உனக்கு இந்த புஸ்தகம் ஆசிரியர் அப்படின்னா இருக்கும் இடம்னு அர்த்தம் ஆசிரியர் அப்படி ஆசிரியம் எங்கே ஆசிரியம் உனக்கு எண்ணில் மது மதுன்னா எண்ணில் ஆசிரிய இந்த மதுனுடைய ஒரு உருவம் தான் மையின்னு முதல் வார்த்தை மதுங்கிறது மையின்னு இந்த செயலுடைய முதல் வார்த்தையாக இருக்க இந்த மது தான் அதனுடைய உருமாற்றம் மையி அப்படி மது ஆசிரியா எண்ணில் இருந்து கொண்டு என்னில் வாழ்ந்து கொண்டு அப்படின்னா இது பொருள் ரொம்ப ஒரு மாதிரி பெரிய நமக்கு ஈஸியாக புரியக்கூடியது தான் அதனால விளக்க தேவையில்லை என்னிலேயே வாழ் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடாத என்னை விட்டு விளையிட்டுன்னு நினைக்க கூட நினைக்காத என்னையே சுற்றி சுற்றி நீ பார்த்தீங்கன்னா நீ எனக்குள்ளே தான் இருக்கிற நீயாக இருப்பதும் நான் அப்படின்ட்டா நீ எங்கே போக முடியும் எங்கேயும் போக முடியாது அப்படின்னா இதை ஏன் நீ சொல்கிறீங்க நானாக இருக்கிறது நீங்கள் தான் இறைவன் தான் எல்லாமே இருக்கிறது இறைவன் தான் தான் அப்புறம் என்னில் வாழ்ந்து கொண்டுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஏற்கனவே உங்களில் தான் இருக்கு இறைவனுக்குள்ள தான் இருக்கு அப்படி பார்த்தா எல்லாருமே இறைவனுக்குள்ள தான் இருக்கிறாங்க நல்லவன் கேட்டவ இதை எடுத்துக்கிறவன் எடுத்துக்காதவன் எல்லாருமே இறைவனுக்குள்ள தான் இருக்கிறாங்க அப்படின்னா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னா இது சொல்றது மூலமா என்ன பண்ண இதை மறக்காமல் இருந்து கொள்ளும் இதை புரிந்து கொண்டு இதை மறக்காமல் இருந்து கொண்டு அர்த்தம் இல்லைன்னாலும் உள்ளதான் இருக்கிறோம் ஆனா தெரிஞ்சிருந்தா வந்து அந்த பலன் தெரியலன்னா அந்த பலன் கிடையாது இப்போ ஒருத்தட்ட பணம் இல்லை பணம் இல்லைன்னு வறுமையில் இருக்கிறான் தாத்தா வச்சுட்டு போன தங்க காசு பெட்டி வீட்டில் இவன் பாட்டங்காலத்துலேருந்து அடுக்கி போட்டு இருக்கிற குப்பை ஒரு ரூம் அந்த ரூமை திறக்கிறதே இல்லை ஏன்ப்பா திறக்கிறது இல்லை பார்த்து சுத்தம் பண்ண எதையும் எடுத்து அடுக்கி வைக்கலாம் ஒரு ஃபோட்டோ வச்சு ஒரு சாம்பிராணி ஊடு ஊற்றி வைக்கலாம் அதான் நல்ல மனுஷன் வாழ்ந்துட்டு கூட போங்க சார் என்னை பெத்த பாவத்துக்கு அவர் ஊதுபத்தி ஊற்றி வேலை ஏற்றுறாங்க ஊது ஊற்றி நான் பிறக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த லூஸ் எல்லாம் சேர்த்து பெத்து போட்டுருச்சு நான் கஷ்டப்பட்டு சரிப்பா அந்த ரூம் எடுத்து க்ளீன் பண்ணல போங்க சார் க்ளீன் பண்ணுறதுக்கு விளக்கமாக வாங்க கூட காசு இல்லை நான் அவ்வளோ உரிமையில் இருக்கேன் நான் ஆனால் உள்ளே பார்த்தா தாத்தா வச்சுட்டு போனால் தங்க காசு பெட்டி அதை எடுத்து கோடீஸ்வரன் ஸோ இப்போ கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு ஆனாலும் வறுமையில் இருக்கிறார் சார் காரணம் என்ன அஞ்ஞானம் தெரியாத ஒரு காரணத்தினால தான் இவன் வறுமையில் இருக்கிறான் கரெக்ட் அது என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அந்த பலன் கிடைச்சிருக்கும் அப்படி இறைவனுக்குள்ளேயே இவன் இருந்தால் கூட பலன் இல்லை என்ன அந்த உண்மையை பற்றிய ஞானம் இல்லை அவ்வளோதான் வித்தியாசம் வேற ஒன்றும் இல்லை இப்போ இந்த இடத்துல தேவை என்னன்னா இனிமேல் இவன் கஷ்டப்பட்டு பணக்காரன் ஆகணும்னு கிடையாது உண்மை தெரிஞ்சா போதும் அப்போ அதை தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம் முடிவு அப்போ இந்த ஞானத்துடன் இருந்து கொண்டு இதை மறக்காமல் இருந்து கொண்டு அதான் சொல்றது மது ஆசிரியரா அப்படின்ட்டு அப்படி எண்ணில் வாழ்ந்து கொண்டு என்ன செய்யணும் அப்படின்னா யோகம் யுஞ்சன் இந்த யோகத்தை கடைபிடி பஞ்சமகா யஜ்யங்களையும் செய் என் பார்வையுடன் செய் விட்டுட்டாங்க அதனால்தான் பஞ்சமகா யஜ்யங்கள்ங்கிறத புரியணும் பஞ்சமகா யக்கம்னா இந்த உலகத்தில் உள்ள பலவிதமான கோடிக்கணக்கான ஆக்டிவிட்டீஸில் அது ஒரு அஞ்சு அப்படி கிடையாது கோடிக்கணக்கான ஆக்டிவிட்டிஸ் செயல்கள் எல்லாம் நீங்கள் பிரிச்சிங்கன்னா அஞ்சு கேட்டகரியில் வருது அஞ்சு தலைப்புக்கு கீழே வந்துடும் எத்தனை கோடியாக இருந்தாலும் அந்த அஞ்சு கீழே வந்துடும் ஆறாவது வகைன்னு ஒன்று இல்லை எல்லாமே இந்த அஞ்சு கீழே வருது அப்போ நீ ஐந்து விதங்களில் தான் இந்த உலகத்தோட டீல் பண்ணதான் பண்ண முடியும் இது மேஜர் கிளாசிஃபிகேஷன் இருக்கிறத கிளாசிஃபை பண்ணியாச்சு ஆமாம் வேற ஒன்று இது ஒரு ஏதோ ஒரு தனி கணக்கு அப்படின்னு கிடையாது அப்போ இந்த ஐந்து வகையில் நீ உலகத்தை கையாளுகிறாய் இந்த ஐந்தையும் ஈஸ்வர பாவனையுடன் கையா அவ்வளவுதான் சொல்லப்பட்டது வேற ஒன்றும் கிடையாது பஞ்சமகா எண்ணியங்களை பத்தி படிச்சவும் படிக்கிறதும் எல்லாருமே பஞ்சமகா எண்ணியங்கள் பண்ணிட்டு இருக்கான் ஆனா அதனுடைய இம்பார்ட்டன்ஸோ அதனுடைய மதிப்போ அது என்ன செய்யுதுங்கிறதோ தெரியாம எந்த பாவனையுடன் செய்வதுங்கிறதும் தெரியாம பண்றான் அதனால கடைசி ப்ரையாரிட்டி கடைசி முக்கியத்துவத்தை கொண்டு வந்து முதல்ல போட்டுட்டு முதல் முக்கியத்துவத்தை கடைசியில் போட்டுட்டு பலன் அது ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்ததுன்னா கூட இவன் அது தெரியாதனால வருத்தப்பட்டுக்கிட்டு பழனை வரல பரல பழனை வரலன்னு முழுமுழுந்துக்கிட்டு அப்புறம் ஈஸ்வர பாவனை இல்லாதனால மனசு காயப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு சங்கடங்களை சம்பாதிச்சுக்கிட்டு நொந்து நூலாக போயிடும் அறியாமல் ம் அப்படி ஆயிடும் ரூம்குள்ளே தங்க காசு வச்சுக்கிட்டு எல்லாமே கிட்ட இருக்கு ஒரே ரூம்குள்ள ஒரே வீட்டுக்குள்ளே சகலமும் இருக்கு இதுதான் இருக்குன்றது தெரியாமல் அதை விளக்க தெரியாமல் சுத்தப்படுத்த தெரியாமல் அறியாமல் அப்போது இப்போ பேச போற பேச்சு யாருக்குங்கிறத முதல் வரியில சொல்லிட்டாரு அதனாலதான் பொதுவா பொதுவாக வந்து நம்ம சாஸ்திரங்களில் ஒன்று என்னன்னா அதிகாரித்துவம் இந்த வார்த்தையே நான் உங்களுக்கு சொல்லலையே ஒரு நாள் பாருங்க ஆனால் எங்கள் கிளாஸ்க்கு போனாலும் முதல்ல இதை தான் பேசுவாங்க முதல்ல வேதாந்த ஆச்சா ஆச்சரியட்ட போனால் முதல் வகுப்புல முதல் நாள் டாபிக் இதுதான் அதிகாரித்துவம் அப்படின்னா இந்த வகுப்பு யாருக்காக எந்த தகுதிகள் இருந்தால் ஒருவனுக்கு இந்த வகுப்பு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்குவார் அடுத்த நாள் அவங்க யாரும் வரமாட்டாங்க அப்புறம் இவர் சொல்வார் யாருக்கும் இந்த காலத்துல பிடிக்கிறது யாருமே பிடிக்கிறது யாரும் வரவே இல்லை ஸோ அது சாதாரண புதுசாக வந்தார் எடுத்த உடனே விளக்குனா பிரியத்தோ இதுதான் இதுதான் விளக்குவாங்க இப்படிப்பட்ட தகுதிகள் இருந்தால் இந்த வகுப்பு அவங்களுக்கு புரியும் அப்படின்னா அவங்க இதெல்லாம் நம்மள்கிட்ட எங்கே இதெல்லாம் என்னமோ இப்போ மீன் போன பேச்சு இதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து வராது அப்படின்னு அப்போ தகுதி நீ தகுதி இருந்தால் இது புரியும்னு சொல்றதுக்கு பதிலா அவன் சொல்லவே வேண்டாம் தகுதியை ஏற்படுத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அவன் தெரியாமலே செஞ்சுட்டு போயிடும் அவனுக்கு தகுதியை உண்டு பண்ணும் இப்போ ஒரு குழந்தை வந்து இப்போ டென்த்து முடிச்ச ஒருத்தன்ட்ட கேட்குறோம் நீ என்ன பண்ண போற நீ என்னவா ஆக விரும்புறேன்னா நான் வந்து கலெக்டர் ஆக விரும்புறேன் அப்படிங்கிறான் ஆனா இதே குழந்தை பிறந்து அவனுக்கு பேச கற்றுக் கொடுக்கும் பொழுது நீ கலெக்டர் ஆகணும் அதுக்காக நான் அவனுக்கு பேச கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்கிறது சோறு போடும் பொழுது நீ கலெக்டர் ஆகணும் அதுக்காக சோறு போடுறேன்னு இல்லை விளையாட கற்றுக் கொடுக்கும்போது நீ கலெக்டர் ஆகணும் அதுக்காக விளையாட கற்றுக் கொடுக்குறோன்னு சொல்கிறதில்ல அவன் எதுக்காகன்னு தெரியாமலே கொடு தகுதியில் கூட உடல் வளரட்டும் மனசு வளரட்டும் அறிவு வளரட்டும் திறமைகள் வரட்டும் பேச கற்றுக்கிட்டு சண்டை போட கற்றுக்கிட்டு பாட்டு போட கற்றுக்கிட்டோம் கதை எழுத கற்றுக்கிட்டோம் ஜோக்கை படித்து புரிஞ்சிக்க ரசிக்க கற்றுக்கிட்டோம் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம் எதுக்காகங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிதான் அப்படிதான் நம்மளும் பண்ணணும் தகுதிகளை நம்ம கொடுத்துருக்கணும் அவனுக்கு தெரியாமலே வளர்த்து விட்டுணும் அப்புறம் இந்த இடத்துக்கு வந்தா இங்க வந்தாலும் பரவாயில்ல இங்க வரல எப்படி வந்தாலும் அங்க தகுதியோட இருந்துப்பான் இங்க வந்தா இந்த பழமும் கிடைக்கும் ரைட்டு எதுக்கோ ஒன்று தகுதி பயன்படுத்தும் இதுதான் மெத்தட் இந்த மெத்தடில் தான் நம்ம பாடம் நடத்துறது அதனால நம்ம வகுப்பில் பார்த்தா முதல் நாள் தகுதிகள் பற்றி பேசுறதில்ல பலரை பற்றி பேசி நம்ம போயிடும் ஆனால் இந்த சாப்டரில் நீங்கள் பார்க்குறீங்க தகுதி தகுதியை பற்றி பேசுகிறார் இப்படி இருப்பதால் இப்படி இருக்கின்ற உனக்கு இப்படி இருக்கின்றவர்களுக்கு இந்த பேச்சு இந்த பேச்சு என்னை அறிவதை பற்றிய பேச்சு இந்த புஸ்தகத்தில் இருக்கிற குரலை படிக்கலாம் ஸ்ரீ ஸ்ரீ பொருள் தமிழ் பொருள் படிக்கிறோம் நாலாவது பாரு அப்படிதான் ஸ்ரீ பகவான் சொல்கிறார் ஸ்ரீ பகவான் சொல்கிறார் பார்த்தா பார்த்தா என்னிடம் என்னிடம் மிகுந்த மிகுந்த அன்பும் அன்பும் முழுமையான முழுமையான ஈடுபாடும் ஈடுபாடும் கொண்ட மனதுடன் கொண்ட மனதுடன் என்னையே என்னையே மேலான மேலான கதியாக கொண்டு கதியாக கொண்டு யோகத்திலேயே யோகத்திலேயே ஒன்றியவனாக அதனால கல்யாண கல்யாண குணங்களுடன் குணங்களுடன் மூடியவனும் மூடியவனும் எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றிற்கும் ஆத்மாவானவனுமான ஆத்மாவானவனுமான என்னை என்னை எவ்வாறு எவ்வாறு எவ்வித எவ்வித ஐயமும் இன்றி ஐயமும் இன்றி நீ நீ அறிந்து கொள்வாயோ அறிந்து கொள்வாயோ அவ்வாறு அவ்வாறு சொல்கிறேன் சொல்கிறேன் அதை கேள் அதை கேள் <laughs> இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மொழிபெயர்ப்புனா என்னென்ன நேரடியாக ஒன்று படித்தா புரியும் ஒன்றும் புரியாது அப்புறம் இந்த எழுதும்போது அதில் இதில் இல்லாததெல்லாம் சேர்த்து சேர்த்து சேர்த்து சேர்த்து எழுதி இது புரிய வைக்கிறதுக்காக சீக்கிரமாக எழுத வேண்டியது அதுதான் கடைசியாக புரியும் டைவர்ட் ஆகிருந்தலாம் அது கிடைச்சா வேற எங்கேயோ அழைச்சிட்டு போயிடும் அது நம்ம ஆளுக்கு இதுதான் பகவத்கீதையில் இருக்குன்னு நினச்சிப்பாங்க இது இப்போ உங்களுக்கு வார்த்தைக்கு வார்த்தை நம்ம பொருள் சொல்லியாச்சு இதில் பார்த்தீங்கன்னா பாதி பாதி வந்து பகவத்கீதையிலே இல்லாதது அப்புறம் பகவத்கீதையில் இருக்கிற வார்த்தைகளை எழுதியிருக்கிறாரு யோகத்திலேயே ஒன்றியவனாகன்னு எழுதியிருக்கிறாரு அது யோகத்தை கடைபிடித்து கொண்டுங்கிறத யோகத்திலேயே ஒன்றியவனாகன்னு எழுதியிருக்கிறார் ரைட்டு தான் ஆனால் யோகம்னா என்னன்னு யாருக்கும் தெரியாது இப்போ இது இது என்ன பண்ணுறது இப்படிதான் புத்தகம் நம்ம புத்தகங்கள் இதில் விபூதிகள் பல ஐஸ்வர்யம் <laughs> விபூதிகள் பல ஐஸ்வர்யம் இதெல்லாம் ஆக்சுவலாக என்ன எனக்கு பிடிக்காது இப்படிலாம் இல்லை இல்லை இது நேரடியாகவோ மறைமுகமாகவோ அப்படி ஒரு பொருள் இல்லை ஆனால் விபூத்திகள் அதாவது இது என்னன்னா நம்ம சொல்றோம் இல்லையா அந்த இறைவனை பார்வை சொல்றோம் இல்லைங்களா அப்ப வந்து விபூத்திகள்னா குளோரிஸ் பெருமைகள்னு அர்த்தம் இந்த உலகத்துல இருக்கிற பெருமைகள் எல்லாம் பார்க்கும்போது இறைவன் நீங்க ஒரு பறவை அழகா இருக்கு இந்த அழகுக்கு காரணம் இறைவன் அந்த ஜீவனாக இருந்து கொண்டு அங்க அனுபவிப்பது இறைவன் சூரிய உதயம் ஆல்ரெடி ஞானம் உள்ளவங்களும் ஞானம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களும் வருமா அப்படி போடுறதா இல்லை இல்லை அப்படி விபூத்தினா பெருமை தான் சிறப்புகள் பெருமை அவரை பெருமை உள்ளவர்கள் ஆஹா அவரை பற்றின பெருமைகள் இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன் இப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டருடைய விபூத்தி என்ன அப்படின்னா அவர் கஷ்டத்திலிருந்து பிறந்தவர் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறார் ரொம்ப தினசரி யோகாசனம் பயிற்சி பண்ணுறவர் ரொம்ப நேர்மையானவர் பத்து ரூபா கூட தனக்காக சேமித்து வைக்காதவர் குடும்பத்தில் பற்று இல்லாதவர் இதெல்லாம் அவருடைய விபூதிகள் அவருடைய சிறப்புகள் நிலைகள் நிலைகள் ஸ்டேட்டஸ் நிலை அதில் உயர்ந்த நிலை விபூத்தினா பெருமை ஏன்னா அந்த நிலை அவர் இருக்கும் கூடிய நிலைகள் தான் விபூதிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில் உள்ளவர்கள் அவரை பற்றிய பெருமைகள் அது விபூதி அதனால தான் இதுக்கு பேரும் விபூதி ஏன்னா இது இறைவனை பற்றிய பெருமை இல்லை அதுதான் இது விபூதி தான் அப்புறம் பலம் இந்த பலம் இந்த பலம் நம்மளை வந்து விரும்ப ஒரு பலமான நமக்கு சந்தோஷமா இருக்கும் ஒரு பலமான உறவு நமக்கு கிடைச்சா சந்தோஷமா இருக்கு ஒரு பலமான நண்பன் கிடைச்சா சந்தோஷமா இருக்கு ஒரு பலமான வெஹிக்கிள் கிடைச்சா சந்தோஷமா இருக்கு ஆனா எதிர்க்கு பலம் அதிகமாகும் போது அதே போல பயம் வருது கரெக்ட் பலத்தை பார்த்தா நம்ம பயப்படுறோம் இதே ஒரு அராஜகம் செய்யக்கூடிய கவர்மெண்ட் அநியாயக்காரன் ஆட்சிக்கு வந்துட்டான் அவன் ரொம்ப பலசாலியாக இருக்கான் ஒன்றும் பண்ண முடியல பயப்படுவான் அப்போ பலம் தான் நமக்கு சந்தோஷத்தையும் கொடுக்குது வருத்தத்தையும் கொடுக்குது அப்போ அந்த பலத்தை பார்க்கும் பொழுது அங்கு இறைவனை பார் பலமாக இருந்து உனக்கு உதவி கிடைக்கும் பொழுது அங்கு இறைவன் தான் அந்த பலமாக இருந்து கொண்டு உதவி செய்கிறார் என்பதை பார் பலமாக இருந்து கொண்டு உன்னை நசுக்கும் பொழுது அந்த நசுக்கும் சக்தியாக இருந்து கொண்டு இறைவன் தான் என்னை நசுக்குகிறார் என்றே என்று புரிந்து கொள்வார் அதுதான் அந்த பொருள் பலம் ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம்னா கெப்பாசிட்டிஸ் பலவிதமான கெப்பாசிட்டி உதாரணமாக அழகு ஒரு கெப்பாசிட்டி அதே போல் பணம் ஒரு கெப்பாசிட்டி குரல் அழகிய குரல் சில பேர் பாடுனா கோடிக்கணக்கில் பணம் உண்டு அவங்க குரல் ஐஸ்வர்யம் இதுக்குள்ள ஐஸ்வர்யம் சக்திகள் கெப்பாசிட்டின்னு அர்த்தம் ஸோ அறிவு திறமை இது இதெல்லாம் சில பேர் சாஃப்ட்வேர் கண்டுபிடிக்கிறான் பல பல டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறான் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான் அந்த அறிவுங்கிறது ஒரு சக்தி அது ஒரு ஐஸ்வர்யம் சில பேருக்கு நினைவாற்றல் ஒரு ஐஸ்வர்யம் அந்த மாதிரி பலவிதமான ஐஸ்வர்யங்கள் இந்த சிருஷ்டியில் இருக்குது ஸோ இந்த ஐஸ்வர்யங்கள்லாம் நமக்கு சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கும் முதலிய சகல கல்யாண குணங்களுடன் கூடியவன் கல்யாண குணங்கள் தான் என்னன்னா குறையற்ற அப்படின்னு வேற ஒன்றும் கிடையாது மங்களமான குணம் அப்ப இறைவனுடைய குணங்கள் எல்லாம் மங்களமானதுதான் எல்லாவற்றிற்கும் ஆத்மாவானவன் அப்படின்னா எல்லா உயிர்களுக்கும் உள்ளேயும் இருக்கிறது அவர் தான் உயிரினங்களின் உயிராக இருப்பது அவர் தான் வாழ்ந்து கொண்டு அனுபவித்துக் கொண்டு இருப்பது அவர் தான் உயிர் அற்றவைகளாகவும் காட்சி தருவது அவர் தான் அதான் எல்லாவற்றுக்கும் ஆத்மா பரமாத்மா அப்படின்னு நம்ம பயன்படுத்தின வார்த்தை வார்த்தை அப்படி என்ன சமக்ரம் அப்படின்னு சமக்ரம்னா முழுமையாக எல்லா திசைகளிலும் என்னை பார் எல்லா திசைகளிலும் விரிந்திருக்கும் என்னை பார் ஐயமின்றி ஐயமின்றி என்னை பார் பயமே எல்லாம் பாரு ஐயம்னா சந்தேகம் இல்லாமல் ஐயம் சந்தேகம் இல்லாமல் எந்த இடத்துலயாவது இறைவனை மறந்து போய் பார்க்க முடியக்கூடாது சந்தேகம் அதான் சந்தேகம் இதுல இல்ல அப்படின்னு எல்லாத்தையும் இருக்கிறாரு அப்படின்னு அப்படி அதான் இந்த சமக்கிரம்னா எல்லா திசைகளிலும் எல்லா கோணங்களிலும் நாம் நின்று பார்க்க முடியுங்களே முழுமையாக பார்க்க முடியுங்களே அந்த சமக்கிரங்களுக்கு முழுமையானங்கிறது தான் பொருள் முழுமையான எண்ணெய் முழுமையாக எண்ணெய்ங்கிறது தான் பொருள் முழுமையாகன்னா என்னென்னு புரியாது அப்படிங்கிறதுல கொஞ்சம் அப்படி பிரிச்சிருக்கிறார் விபூத்திகளாக பலமாக ஐஸ்வர்யமாக சகல கல்யாண குணங்களுடன் விளைந்திருக்கும் நான் என்று பார் அப்படிங்கிறத சமக்கிரமாக அப்படி பார்ப்பதற்கு எப்படி முடியும் எத்தா எப்படி முடியுமோ அதை நான் சொல்ற கேளு நீ பாட்டுக்கு சொல்லிட்டப்பா எல்லாமே இருக்கிறது நான் எனக்கு உன் பேச்சை கேட்டுட்டு போனால் மறந்து போயிடுதே அப்படின்னா இப்போ சாதாரணமாக சொற்பொழிவிலே பாருங்களேன் எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு எத்தனையோட நம்ம சொற்பொழிவு கேட்டு கேட்டு புரிஞ்சு போயிருப்போம் ஆனால் நம்ம அதை பிரித்து வச்சு எப்படி எப்படி எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கிறாருன்னு அணு பிரித்து அது எலக்ட்ரானை பிரித்து அப்படி போய் பராசக்தி பராசக்தி பிரித்து பார்த்தாச்சுன்னா நல்லா பிரித்து கட்டியாச்சுன்னா வெளியில் வந்தாலும் வெளியில் வந்துட்டா எங்கே பார்த்தாலும் இறைவனை தான் பார்க்க முடியுது அப்படி அவன் அவன் இயலாமையில் இருக்கணும்னா ஒரு டீச்சர் என்ன பண்ணா அந்த இயலாமையை பிரேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ அதை அவரே பண்ணிக்கணும் அப்போதான் அது ஒர்க் ஆகும் நான் தான் சொன்னேன் உனக்கு புரியலையா ஏன் புரிஞ்சுக்கலன்னு கேட்டு இருந்தா கேட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னா ஏன் புரியல அப்படிதான்ப்பா எல்லாரும் புரிய இருக்கிறாரு எல்லாரும் இருக்கிறாருன்னா ஏன்னா இவரே புரியாம தான் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்புறம் அப்புறம் அது அவளுக்கு புரியாம தான் போயிடுது அப்படி அப்படி எல்லா கோணங்களிலும் எல்லா விஷயங்களிலும்ங்கிறத தான் ஒரு சமக்கிரம்ங்கிற வார்த்தை மூலமா சொல்ல வராது அதுக்கு உதாரணம் இந்த வார்த்தைகள் ஏற்படுத்துறாங்க கல்யாண குணங்கள்னு சொல்றாருன்னா இந்த கல்யாண குணம்னு சொல்லும்போது அது இறைவனையும் மீன் பண்ணும் ஏன்னா கடவுள் கடவுள் எல்லாமே இருக்கிறார் ஆனால் அவர் இறைவன் அவர்கிட்ட துர்குணம் எதுவும் கிடையாது அப்படின்னா ஃபெயிலியர் எதுவும் கிடையாது தோல்விகள் கிடையாது குறைபாடுகள் கிடையாது அவருடைய சக்திகள் அவருடைய கெப்பாசிட்டி முழுக்க முழுக்க ரைட் ஒன்லி ரைட் பர்ஃபெக்ட் சரியாகத்தான் அவைகளால் செயல்பட முடியும் அதனால் அவருடைய குணம் கல்யாண குணம் மாசுமருவற்ற குணம் மங்களமான குணம் அப்படி அதனால் அவர் இறைவன் சொல்ற மாதிரி கல்யாண குணங்கள்ங்கிற வார்த்தை இவங்க சப்ளை பண்ணிடுறாங்க கல்யாணம் அப்படிங்கிறது வந்து அந்த மங்களம் சுபமான இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த நார்மலாக மேரேஜ்ங்கிறது கல்யாணம் சொல்லிட்டு அந்த இடத்துல கல்யாணம்ங்கிறது பொருள் இதுதான் ஆனால் இப்படி ஒரு பொருள் எப்படின்னு பார்ப்போம் அதாவது அந்த இடத்துல என்னன்னா மோக்ஷங்கிறது கல்யாணம் இந்த கல்யாண ஃபங்க்ஷனில் நம்ம சொல்கிறோம் அந்த கல்யாணத்துக்கு அர்த்தம் வந்து மோக்ஷம் மங்களமான நிலைன்னா மோட்சம் அடைந்த நிலை மோட்சம் அடைவதற்கு அடைந்த நிலை அடைந்த நிலை தான் கல்யாணம் அந்த கல்யாணத்தை கொடுப்பதால் இதுக்கு பேர் கல்யாணம் நான் வேற மாதிரி பிரிச்சு அந்த கல்யாணம் ஞானம் கொடுத்து பார்த்தேன் இல்ல இல்ல ஞானம் அங்க ஒரு அண்ணம் அங்க மிகுதி வந்து அணம் அது ஞானம்னு அங்க வார்த்தை இல்லை அந்த அணம்ங்கிறது மிகுதி அந்த அணம்னா செய்விப்பது அப்படி கல்யாவை செய்து வைப்பது கல்யாணம் தான் இந்த நிலை எந்த நிலைன்னா மோட்ச பரமானந்த நிலை அந்த பரமானந்த நிலையை இது செய்யும் சாதனம் எது இந்த வாழ்க்கை இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்த போற வாழ்க்கை அதை அங்கே கொண்டு போய் சேர்க்கும் அந்த பலனை கொடுக்கும் அந்த வாழ்க்கைக்கு இது ஒரு இனிஷியேட்டிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால துவக்க நிகழ்ச்சி அந்த வாழ்க்கைக்குள்ளே சத்தியம் பண்ணுறாங்க துவக்க நிகழ்ச்சினா சாதாரண நிகழ்ச்சி இல்லை இது மிகப்பெரிய கிருஷக்தி சத்தியம் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே ஈடுபடுறதுனால இந்த நிகழ்ச்சி இந்த சத்திய பிரகட்டனம் இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் கல்யாணம்னு வந்துடும் கல்யாணத்தை கொடுக்கும் சாதனம் அதனால இது கல்யாணம் அதாவது நிச்சயம் செய்தல்னு சொல்லலாம் இந்த இடத்துல கல்யாணம்னா நிச்சயித்தல் உறுதி செய்தல் அந்த பலனுக்காக உறுதி செய்தல் அப்படின்னு சொல்றோம் அணங்கிறது அணம்ங்கிறது எங்க அப்படி இந்த இடத்துல கல்யாண குணங்களுடன்னா மங்கள குணங்களுடன் அப்படின்ட்டு அப்புறம் இதில் சொல்லியிருக்கிற என்னிடம் மிகுந்த அன்பும் முழுமையான ஈடுபாடும் கொண்ட மனதுடன்ங்கிறதெல்லாம் அந்த அந்த ஆசக்த மனாகாவுக்கு அவங்க சொல்றது இதெல்லாம் அன்பும் கிடையாது கின்பும் கிடையாது இதெல்லாம் சும்மா பேச்சு ஆசக்த மனம்னா எங்கேயும் இறைவனை பார்க்க முடியும் இல்லை ஆச்சரியம்னா குடியிருக்கும் இல்லை அதை விட்டு எழுந்து போக முடியாத நிலை அதுதான் அப்படிப்பட்ட நிலையை சாதாரண மக்கள் இவர் ரொம்ப கடவுள் மேல அன்பு அதிகம் சாதாரண மக்களுடைய பாஷை இவர் எப்போ பார்த்தாலும் சிவா சிவான்னு இருக்காரு இவர் எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அவர் சிவன்னா ரொம்ப பிடிக்கும் உசுறு அப்படின்னு சும்மா பேச்சு வழக்கில் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியாததுனால அப்படி சொல்லுவாங்க இவங்க அதே புத்தகத்தில் எழுதிட்டாங்க ஸோ அதெல்லாம் சும்மா அது அன்பும் கிடையாது இன்பும் கிடையாது இது வந்து என்னன்னா புரிந்து கொடுத்த நிலை அதனால விலக முடியும் அவ்வளோ தான் எப்படி விலகிறது விலக முடியாது அதை தான் இவங்க அன்புன்னு எழுதிட்டேன் அன்புங்கிறதுலாம் வந்து அன்புங்கிற வார்த்தை ஒரு துவக்க நிலைக்கு வேணால் ஒரு குழந்தை மாதிரி இருக்கிற நிலையில் சொல்லித்தரத்துக்கு தான் பயன்படும் அன்பாக இரு பொதுவாகவே கூட அன்பாக இருக்கிறதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் கை கொடுக்கும் ஏன்னா லவ் மேரேஜே டைவர்ஸில் போகுது அப்புறம் அப்படின்னா லவ் பண்ணும்போது அன்பு இருந்தது அப்புறம் டைவர்ஸ்ல போகுது நம்ம பூஜ்ய சுவாமிஜி சொல்லுவார் first you love later you allow முதல்ல லவ் பண்ணு அப்புறம் அலோவ் பண்ணு போகிறதுக்கு நீ கொஞ்சம் எட்ட போ நம்ம ஆளை விடுங்கிறான் ஸோ அது அதெல்லாம் பர்மனண்ட்டான ஒன்றுன்னு சொல்ல முடியல இந்த அன்புங்கிறது அது ஆக்சுவலாக அன்பே கிடையாது ஆக்சுவலாக அதுக்கு அது சும்மா ஒரு தனக்கு இருக்கக்கூடிய ஒரு அது என்ன ஒரு வாண்டிங் ஒரு ஏக்கத்தை பூர்த்தி செய்ய இந்த நபர் இப்போ உதவுறாரு அதை பார்க்கறதுக்கு அன்பு மாதிரி தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு ஏக்கம் அல்லது பற்ற அப்படி அதை அந்த நபர் பூர்த்தி பண்ணுறாரு அதனால் அந்த நபர் தேவைப்படுறார் அது பார்க்க என்னால் அது பூர்த்தி ஆகலைன்னா கஷ்டமாக இருக்கு அதை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அந்த நபர் இல்லைன்னா கஷ்டம்னு கன்வெர்ட் பண்ணி பேசிடுறோம் அப்படிதான் பேச தெரியுது நமக்கு அப்படிதான் புரிஞ்சுக்க தெரியுது அப்படிதான் சொல்லி கொடுத்துட்டாங்க பெரியவங்க அது உண்மையிலே அந்த நபர் வேணுங்கிற ஏக்கம் இல்லை என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பற்றாக்குறை போகணுங்கிற ஏக்கம் அது வந்து நபராக இருக்கலாம் அது ஒரு வண்டி வாகனமாக இருக்கலாம் ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் எதாவது வேணாலும் இருக்கலாம் அந்த பற்றாக்குறை உணர்ச்சி அந்த கட்டமைப்பால் பூர்த்தி செய்ய முடியுது அதனால இது வந்து அது இந்த பற்றாக்குறை அதை இழுக்குது அது உண்மையிலே இந்த வஸ்துவை இழுக்கல இந்த பற்றாக்குறையை தாங்க முடியல இங்க ஒரு ஏக்கம் இருக்கு இந்த ஏக்கத்தை தான் என்னால் தாங்க முடியல அந்த ஏக்கம் பூர்த்தி ஆகும்போது அது தேவை உதாரணமாக சாப்பாடு பசி இருக்கும்போது சாப்பாடை பார்த்தா கொண்டா கொண்டா கொண்டா கொண்டா இருந்து கெட்டது இருந்து சாப்பிட்டு முடிச்சு வயிறு நிறைய தான் முதல்ல எட்டத்து கொண்டு போய் ஒரே தொல்லையா இருக்குங்களா அதே சாப்பாடு வயிறு நிறைஞ்சிருந்தா தூரம் வச்சுட்டு பசிச்சிருந்தா பக்கத்தில் கொண்டு வா அப்போ பிரச்சனை சாப்பாடு சாப்பாடு எனக்கு பிடிச்சிருக்குல்ல என்னுடைய பற்றாக்குறையும் அவங்க வெடிக்கல இதுதான் சாப்பாட்டு மேலே இருக்கிற அன்பு அப்படி இது வந்து கடவுள் மேலே இருக்கிற அன்பு கிடையாது இது இது வந்து ஞானத்தினால் புரிந்து கொண்ட நிலை என்ன பண்ணுறது உண்மை இப்படி இருக்கு அப்புறம் நான் எங்கே தூரமாக போகிறது நான் எப்படி இவ்வளோ கடவுள் எப்படி விளங்கி போகிறது அப்போ நல்லா இருக்கும்பொழுது நிம்மதியாக இருக்கும்பொழுது இதை என்னால் சொல்ல முடியுது இதே சென்டென்ஸை இதே வாக்கியத்தை கஷ்டம் வரும்போது சொல்ல முடியல சார்னா அங்கே தான் பிரச்சனை அதுக்கு தான் ரொம்ப கஷ்டம் அதனால தான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு மை மது ஆசனையா என்னில் குடியிருந்து உண்டு மைய ஆசக்த மனாக என்னில் வேரோடிய மனதை உடையவனாக நிலை பெற்று இருந்து கொண்டு உறுதியாக இருந்து கொண்டு அப்படின்னு சொல்றாங்க அதை இவங்க சொல்லும் பொழுது அன்பும் முழுமையான ஈடுபாடும் அன்பு முழுமையான ஈடுபாடுன்னு சொல்லும் பொழுதே அது தண்ணி நான் தண்ணி நான் போய் அன்பு காட்டுறேன் நான் போய் ஈடுபாடு வைக்கிறேன்னு ஆகிடும் பிரிக்கிற தன்மை வந்துடும் ஆனால் இந்த விளக்கம் இங்கே இருக்கிற விளக்கம் என்னன்னா என்னில் வேறுபடி இருக்கணும் எனக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னா நீ யார் என்கிட்ட அன்பை வைக்கிறது எடுக்கிற நீ யார் இருப்பது நான் சொல்லியாச்சுன்னா இப்படி என்ன செய்யணும் அதை பார்க்க வேண்டும் நிறைய பேருக்கு இதனுடைய உண்மையான அர்த்தம் தெரியாதனால தான் இன்னைக்கு நிறைய எக்ஸ்ட்ரெஸ் பாதிக்கப்படும் ஆமாம் அதுதான் நிறைய எக்ஸ்ட்ரெஸ் வந்து முதல்ல அவங்களுக்கு அன்புன்னா என்னன்னு தெரியாது அது எப்படி செலுத்துறதுன்னு சொல்லி தரல இது ரெண்டுமே இல்லை அது என்னன்னு தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு அன்பு செலுத்துறதுன்னா என்ன ஆனால் அன்புங்கிறது ஒரு ஒரு செயலை பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி பற்றாக்குறை இருக்கும்போது அது தானாக உருவாக்கக்கூடிய ஒரு மனுஷன் எந்த மனுஷனும் வந்து அன்பை உண் நானாக அது தானாக உருவாக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி அது எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாதனால பற்றாக்குறை உணர்ச்சி இல்லை அது எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல தன்னை ஹேண்டில் பண்ண தெரியல அதுதான் இஷ்யூ ஒரு ஒரு அட்ராக்ஷன்ஸ் வருது அப்படின்னா அது அட்ராக்ஷனாக அன்பான கூட சொல்லித்தரப்பட்டு யாரும் இல்லை அது பேரண்ட்ஸுக்கும் தெரியல அதனால தான் வந்து அதுவே வந்து ஃபைனல் அப்படின்னு நினச்சிட்டு நிரந்தரம்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிக்கிறாங்க அந்த சின்ன சின்ன ஆசைகள் பூர்த்தி நடக்கிறப்போ அதுக்கப்புறம் வேக்யூம் ஆகிடுது ரெண்டு பக்கம் ஐடியில் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் வந்து ஆனால் மனசு வந்து அதையும் விரும்புது ஏன்னா அது தானே வரக்கூடிய விஷயம் அது அப்போ அந்த அறிவுக்கு வந்து எட்ட மாட்டேங்குது அவர் அந்த ஈகோஸ் எல்லாம் அதனால இது என்ன ஆயிடுதுன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆரம்பத்தில் அனுபவமாக இருக்கு அப்புறம் பார்த்தா அது பொசசிவ்னஸ் ஆகி ரூல் போடு அது பண்ணி இது பண்ணி அப்புறம் தான் குறைகளை பார்க்குறேன் அதுக்கு முன்னாடியும் குறைகள் இருந்தது ஆனால் அப்பெல்லாம் குறைகளை பார்க்க விட மாட்டேங்குது ஏன்னா இந்த தாகம் இருக்கு இந்த ஏக்கம் இருக்கு இப்போ வந்து காஞ்சி கிடக்கிற பூமி தண்ணி ஊற்றினா சல்லுன்னு இழுக்குது அதுக்கு தண்ணி தேவைப்படுது இது வந்து தேவைப்படுது எந்த ஒரு பற்றாக்குறை இழுக்குது அது போட்டு ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் தான் பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்குது அப்போ ஆனால் இதில் ஒன்று புரிஞ்சு இதுதான் கூட இருக்கிற பெரியவர்கள் செய்ய வேண்டியது இந்த தாகம் குழந்தைகிட்ட இருக்கு அவனுக்கு அந்த ஒரு பூர்த்தி தேவைப்படுது அதை பண்ணி கொடுக்குறோம் ஆனால் பண்ணி ஆன பிறகு சண்டை உருங்கிறத புரிஞ்சுக்கணும் பெரியவங்களாம் முன்னாடியே ரெடியாக இருக்கணும் இதுதான் சைக்காலஜி இதெல்லாம் கணக்கில் வச்சுட்டு தான் நம்ம சம்பிரதாயம் அப்ரோச் பண்ணணும் அப்போ என்னென்னா இதில் அவனுக்கு ஒரு பூர்த்தி வரும்பொழுது தேவை இல்லாமல் போகிறதுனால திரும்ப ஒரு இது வரும் வெக்கமாக மாறும் அதுக்கப்புறம் வந்து ஒரு வெற்றிடம் மாதிரி இந்த நம்பர் இனிமே இருக்கு கூட இருக்கும் காரணமே இல்லையே அப்படி தோணும் இந்த இடத்துல தான் அடுத்த கோல் இருக்கும் அப்பா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அது வரைக்கும் போகணும்னு கோல் இருந்தால் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து பஞ்சபகாயக்கு பண்ணணும் ரெண்டு பேரும் சேர்ந்து மோட்சத்துக்கு போய் சேரணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கணும் இது மட்டும் இல்லை இன்னும் பல இடங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக முடியும் எங்க அந்த கட்டமைப்பு இல்லைன்னா எங்கே போகணும் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது இல்லைன்னா இது இந்த விஷயம் முடிஞ்சதுமே ஒன்று ரெண்டு வருஷத்துல அப்புறம் வந்து எதுக்கு நம்ம ஒன்றா இருக்கணும் தெரியலையேன்னு ஆயிடுது அது உண்மைதான் நிறைய இடங்கள் இதை வந்து நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த மூணு நாள் ஃபோர்த் லெவலே இதுக்கு நம்ம பாடுறோம் அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்கும்போது எதுக்காக கல்யாணம் பண்ணுறீங்க ஒரு குடும்பத்திலேயே நடந்துச்சு ஒரு விஷயம் பதினஞ்சு நிமிஷம் குடும்பத்துலேயும் ஒரு விஷயம் நடந்துச்சு மாமனார் மாமியார்கள் இது மாமியார் அந்த மாதிரி சண்டை வரும் இல்லைங்களா அதில் வந்து பையன் தடுமாறி குடும்பம் பிரிஞ்சு போக செய்யாச்சு அப்போது அம்மா அப்பாவை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னா ஒரே பையன் யாருமே இல்லை ஒரு மாதிரி தடுமாற்றமாக ஒரு இதாக இருந்துச்சு ஸோ அப்போ தான் நான் வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுனால சரி சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் எடுத்துமே வந்து அந்த பொண்ணுக்கு சாதகமாக பேசினேன் அவங்ககிட்ட ஏமா இன்னொரு இடத்துல இருக்கிற பிள்ளைகிட்ட நீங்கள் இந்த மாதிரி தயாரித்துங்க அது யார் நம்பி வந்துச்சு இத்தனை நாள் ஒரு ஒரு ஒருத்தரோட சப்போர்ட் இருந்துருக்கு திடீர்னு உங்களை நம்பி வந்திருக்கு இல்லையா வந்திருக்கும் போது நீங்கள் எப்படி அந்த விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்போ அதுக்குன்னு தனியாக எங்களில் ஆசை பாசங்கள் இருக்கும் இல்லையா அது ஏன் நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த அம்மா மகன் அம்மா பிள்ளைக்கான உறவு நல்லாவே சொல்லியிருந்தீங்க அது நான் ரொம்ப நாளாக வந்து அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் அதாவது என்னுடைய பர்சனல் லைஃப்லேயும் அப்படி தான் இருந்துச்சு எனக்கு ஸோ அம்மா தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஸ்டேஜ் நான் இருந்தேன் எல்லாமே அவங்களுக்காக தான் எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அது வேறு ஒய்ஃப் வேறு அப்படிங்கிறத வந்து எனக்கு இந்த கிளாஸ் பண்ணுறப்போ நிறைய புரியாது ஸோ புரிய ஆரம்பிச்சிச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த அம்மா கிட்ட நிறைய சொன்னேன் அம்மா கூப்பிட்டு போய் அம்மா நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் அப்படியே நான் ரிப்பீட் பண்ணி சொல்லுவேன் அம்மா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுனீங்கல்ல இது யார் பண்ணீங்க நீங்கள் உங்கள் பையன் கிட்ட தானே நீங்கள் பையனை வளர்த்தீங்க கஷ்டப்படுங்க ஆனால் அந்த பொண்ணு வேறு வீட்டுக்கு போகணும் நீங்க எதுக்கு கூட்டிட்டு வந்து இப்போ நீங்க நீங்க சொல்ற மாதிரிலாம் ஏன் கேட்க நினைக்கிறீங்க உங்க பையன் சொல்ற மாதிரி கூட கேட்கலாம் நீங்க சொல்ற மாதிரி ஏன் கேட்க நினைக்கிறீங்க அவங்க வேற இது அப்போ நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நான் பண்ணி நான் பையனை வளர்த்துனலப்பா இப்போ எனக்கு கவனிக்கிறதுக்கு ஆள் வேணும்னா அது உங்க பையன்கிட்ட நீங்க கேளுங்க அவன் பையன்கிட்ட ஃபைட் பண்ணுங்க அப்பா நீ இத்தனை வளர்த்து எனக்கு என்ன செய்ய இன்னொரு பொண்ணு கேட்டு உங்க ரைட்ஸே இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான எடுத்துக்கிட்டு சொன்னால் சண்டைக்கு வந்துடுவாங்க ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயம் புரியும் கடை அப்போ கடைசியில் எனக்கு எனக்கு யார் மேலே செய்யணுங்கிறீங்க அப்படி இல்லைங்க உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் கேட்குற ரைட்ஸும் பையன் பையன் பையன் கேளுங்க பொண்ணுட்டு கேட்காதீங்க நீங்கள் ஒரே வீட்டில் இருக்கீங்க ஒரே வீட்டில் பாத்ரூம் இருக்குது சின்ன வயசுலேருந்து உங்கள் பையன் வேலை வந்துருக்கான் நீச்சல் ஆனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் உள்ள போகும் பாத்ரூம் லாக் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து குளிக்கிறீங்க ஏன் யாருமே நம்பிக்கை இல்லைங்கிறது காரணத்துக்கு கிடையாது ஸோ அது அவங்கவுங்களுடைய ப்ரிவேஸ் அப்போ நீங்கள் ஒரே வீட்டில் இருபது வருஷமாக இருந்து இருபது வருஷமாக நீங்கள்லாம் ஒன்றா படுத்து தூங்கி இருந்துச்சு இருக்கும் உங்களுக்கே வந்து ஒரு பாத்ரூமில் பொண்ணு காசு வந்து தோணும்போது எங்கேயோ இருந்து வரக்கூடிய ஒரு பொண்ணுக்கு நீங்கள் பிரவேசம் பண்ணி தர வேண்டும் வேணாம் அப்படிங்கிற எல்லா விஷயம் புரிஞ்சு அவங்க நல்லா புரிஞ்சுட்டாங்க இது எல்லாம் புரிஞ்சவங்களுக்கு ச சமாதானம் ஆகிட்டாங்க ஓரளவுக்கு அந்த அம்மா சமாதானம் ஆகிட்டு சரிப்பா அப்படின்னாங்க அவங்க சொன்னது போட அதுக்கப்புறம் அவன் பையனை கூப்பிட்டேன் இது நடந்துட்டு இருந்துச்சு பையனை கூப்பிட்டு இது வரைக்கும் எங்கள் அம்மா கட்டல பட் நீ என்ன செஞ்சோம் நீ வந்து நீ சொன்ன அதே எக்ஸாம்பிள்ஸ் நான் அப்படியே ரிப்பீட் பண்ணும் எந்த விஷயமே வந்து நமக்கு இலவசமாக கிடைக்காது ஒரு சோப்பு சீப்பு எதுவுமே உனக்கு இலவசமாக கிடைக்கிறது இல்லை ஆனால் நீ வந்து நீ ஒரு இடத்துல போய் லாட்ஜில் நீங்கள் ரூம் தங்கி நீங்கள் பெங்களூர் நீங்கள் அவங்க வந்து கிராமத்தில் நீ பெங்களூரில் போயிருக்க பெங்களூர் போனது வீட்டில் இருக்க எல்லா சௌகரியம் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருதான் அங்கே நீ தங்குறதுலேருந்து சுவாசிக்கிற காற்றுலேருந்து போடுற ட்ரெஸ்லேருந்து எல்லாமே காசு கொடுத்து நான் வாங்குறேன் இருபது வருஷமாக உனக்கு எந்த விதமான எதிர்பார்ப்புல உனக்கு வளர்த்தவங்களுக்கு வாட் இஸ் ஒரு பேமெண்ட் நீ என்ன வச்சிருக்க அப்படி எதை செய்யணுங்களா அப்படின்னா அப்படி நீ தான் செய்யணும் அதுக்காக எங்கள் ஒய்ஃப் எங்கள் ஒய்ஃப் சொல்கிறத நீ நீ அனுபவிச்சதுக்கு இன்னொருத்தர் இது கூட்டு வந்து பலன் சொல்கிறேன் நீ அனுபவிச்சதுக்கு நீ தான் செய்யும் திருப்பி உபகாரம் பண்ணணும் அப்போ நீ என்ன பண்ண போகிற அப்போ உன்னோட இது வந்து அம்மா அப்பாவை சந்தோஷமாக வச்சுக்கிறது அவங்க வயசான காலத்தில் அவங்க ஒரு குழந்தைய மாறினாங்கன்னா நீ வச்சுக்கோ அதுக்கு அவங்களுக்கு தேவையான சௌகரியங்களை செஞ்சுக்கிறாங்க அதை அது வந்து உன் ஒய்ஃப் மூலியமாக செஞ்சு தரலாம் மற்றவங்களுக்கு தரலாம் அவங்களுக்கு தேவை ஒரு டெடிக்கேஷனான லைஃப் அது உன்னுடைய கடமை பிரைவேசி உனக்கு வேணும் அவங்களுக்கு தேவையான உணவு சாப்பாடு மற்ற சந்தோஷம் நீ கொடுக்கொண்டிருக்கு இதை மீறி அடுத்த கட்டத்து இது பேசிக் திங்ஸ் அடுத்த கட்டம் தான் சந்தோஷங்கள் வரப்போகுது அதாவது உங்களுடைய குழந்தைய பார்க்கறது சந்தோஷம் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றது சந்தோஷம் அவங்களுக்கு அவ்வளோதான் தவிர இன்னொருத்தவங்க ஒய்ஃப் வந்து கண்டிப்பாக சமைச்சு அவங்க கொடுக்கணுங்கிற நெசசிட்டி அவங்க கேட்கல அவங்களுடைய பேசிக் நீட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அவங்க யாரும் கேட்க மாட்டாங்க இது சரியான அதாவது ரெகுலராக சாப்பிட்டு இருந்தவங்களுக்கு அந்த டைமுக்கு சாப்பிட முடியாமல் போகிறதுக்கு சரி அந்த அந்த டேஸ்ட் இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷமும் அவங்க உன்னை வளர்த்துக்கிறாங்க அதுக்கு முன்னே வளர்த்துக்காங்க இருபது வருஷம் நாற்பது வருஷமாக ஒரே சாப்பாட்டை சாப்பிட்டு திடீர்னு நீங்கள் வந்து வேற ஒருத்தர் சாப்பிட்றவங்க திரிக்கன்னா முடியாது அப்போ அது நீ தான் ஒரு சுதந்திரத்தை ஏற்படுத்தி அதை நீ பார்த்துக்கோ இதுக்கும் ஒய்ஃபுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு அதே மாதிரி ஒய்ஃபுக்கும் அப்படி தான் நான் சொன்னேன் கல்யாணம் எதுக்கு பண்ணிட்டுன்னு கேட்டேன் தெரியல அவங்க கேள்விதான் சரிப்பா நீ எது கல்யாணம் பண்ணிட்டேன்னு கேட்டேன் நீங்க என்ன பண்ணலாம் அதான் எதுக்கு பண்ணிட்டேன்னு கேட்டேன் அது குழந்தை பத்துக்கிறதுக்கு கல்யாணம் தேவையில்லை இல்லையா நீ எதுக்கு அவருக்கு கல்யாணம் தேவையில்லையே அம்மா என்னம்மா எதுக்கு உங்கள் பையனை கல்யாணம் வச்சிங்க அப்படின்னு கேட்டேன் அவங்களுக்கும் சொல்ல தெரியல ஒரே வார்த்தை கேட்டேன் அப்பதான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க நீங்கள் அதுக்கு எதுக்குங்க சரி நீங்கள் ஒரு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கேட்டேன் அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணும்போது நீங்கள் ஏதாவது நீங்கள் என் ஃப்ரெண்டை சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் வச்சு ஏதாவது பண்ணியா அப்படின்னு இல்லை அப்படின்னாங்க இல்லை வேறு ஏதாவது உங்களுடைய ஜாப் ஜாயின் பண்ணும்போது பெரிய ஃபங்க்ஷன் வச்சு ஜாப் ஜாயின் பண்ணியும் இல்லைம்பாங்க ஆனால் உறவுகள் வரும்போது மட்டும் நீ ஜாயின் பண்ணுறல ஃபங்க்ஷன் வைக்கல அத்தனை பேர்த்தையும் கூட்டு வச்சு நீ ஃபங்க்ஷன் வைக்கல அப்போ ஏன் வைக்கிற தேவையில்லாத விஷயம் எதுக்கு வச்சு உன் மனசு விரும்புதில்லை அது எதாவது காரணம் தெரியுமா தெரியாது இந்த காரணமும் தெரியாமல் எதுக்கு நான் சண்டை போட்டிருக்கேன் நீங்கள் எதுக்கு சண்டை போட்டிருக்கீங்க கல்யாணமே எதுக்கு அப்புறம் நிறைய நீங்கள் கேட்டேன் அவர்கிட்ட ஒவ்வொன்றா சொல்லும்போது இது குருஜி சொன்ன அப்படியே தான் அப்படி பண்ணுங்க அது அப்படியே தான் அந்த வார்த்தைகள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அவனுக்கு தகுந்த மாதிரி பேக்கப் பண்ணி அதே வார்த்தை தான் போட்டேன் யாருக்கும் பதில் இல்லை ஏன்னா நான் அது தான் நான் என்ன சரி பண்ணிட்டேன் அந்த கிளாஸ் முடிஞ்சப்போ நான் என்னுடைய வாழ்க்கை சரி பண்ணிட்டேன் சரிங்களா ஸோ அதுக்கு யாருக்குமே பிடில இவங்க எல்லா இவங்க ரெண்டு பேருமே அமைதியான பின்னால் அந்த பொண்ணை கூப்பிட்டேன் கூப்பிட்டு உன்னுடைய டியூட்டி என்ன உனக்கு வந்து இருபது வருஷமாக நீ இன்னைக்கு ரோட்டுக்கு இதுக்கு போயிட்டு வர உனக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லை அப்போ உனக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும் வச்சுக்க நீ எவ்வளோ காசு நீ இங்கே தனியாக ரொம்ப செக்யூரிட்டி வேலைக்கு போகிற வர்ற சாப்பிட்ற சம்பாதிக்கிற உன்கிட்ட எல்லா பணமும் இருக்குது அந்த பொண்ணு நாற்பதாயிரம் சம்பாதிக்கும் எல்லாமே இருக்குது ஆனால் உனக்கு பாதுகாப்பு இருக்கா நீ தனியாக ரொம்ப இருந்த முடியுமா இருக்காது அப்போ உனக்கு செக்யூரிட்டி போடுவில்ல செக்யூரிட்டி காசு கொடுப்பியா கொடுப்போம் அந்த செக்யூரிட்டி உனக்கு உண்மையாக இருப்பானா இல்லை இல்லையா அப்போ உனக்கு உன்னை அறியாமலேயே உனக்கு ஒரு பாதுகாப்பு தரணும் அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா உனக்கு நினச்சிக்கோங்க பாதுகாப்பாக இருப்பாங்க அதே மாதிரி ஒரு ஒரு ஆள் வேணும்னா யாராவது ஒருத்தர் வந்து களிமண்ணை செய்ய முடியாது உருவாக்கணும் அப்போ ஒரு அம்மா அப்பா இன்னொரு இன்னொரு இடத்துல உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒன்று உருவாக்கணும் அதே மாதிரி இன்னும் அவங்க ஹஸ்பண்டை அவங்க உருவாக்கிட்டாங்க இருபது வருஷமாக அவனை வந்து படிக்க வச்சு வளர்த்து எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க அதே ஸ்டேஜில் இதெல்லாம் பண்ணால் பத்தாது அவன் நல்ல மனுஷன்னா வாழ வைக்கணும் ஒரு மனுஷன் நல்ல மனுஷனாக வாங்கிக்கிறதுக்கு எத்தனை விதை மனுஷன் இது இது இது இவ்வளோ செஞ்சு கொடுத்த ஒரு ஆளை கொண்டு உங்களுக்கு இலவசமாக கொடுத்தா நீ வேலை செய்கிற வேலை நான் நாள் லீவ் போட்டால் சம்பளத்தை கொடுத்துக்கிறாங்க ஆனால் இருபது வருஷமாக உனக்காக எந்த லீவும் போடாமல் செஞ்சு ஒரு ஆளை கொண்டு கொடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு என்ன செய்யப்படுறோம் அதுக்கு என்னைக்கு ஏதாவது ஒரு பேமெண்ட் தரணும்ல நீ என்ன கொடுக்க போகிற ஒரு பத்து லட்சம் கொடுப்பியா இருபது லட்சம் கொடுப்பியா கொடுத்தா மட்டும் அவன் பேச முடியும் ஓகேவா சொல்லு நீ எதுவுமே கொடுக்காம அஞ்சு பைசாவாக கொடுக்காம அவங்க மேலே இதுக்கு கோவப்படுற ஆஃபீஸர் வந்து வேலை செஞ்சு வேலை அவ்வளோ வர முடியல கேட்டுருக்கல ஒரு ஒரு சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலையாக இருக்கிறவங்க ஆனால் அவங்க சம்பளத்தை விட பல மடங்கு இருபது வருஷமாக ஒருத்தர் சம்பளம் கொடுத்து ஒருத்தர் வளர்த்து வச்சுருக்காங்களே அவங்களுக்கு நீ என்ன சொல்ல போகிற அவங்க சொன்னால் என்னது அப்படின்னு நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க இல்லை நீ என்ன நீயே டிசைன் பண்ணிக்கோ என்ன பண்ண போகிறேன்னு இது வரைக்கும் அவங்க டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க ஆனால் இருபது வருஷமாக இப்படி ஒரு ஆறு ரூபாய் கொடுத்துருக்காங்க நீங்கள் கல்யாணம் பண்ணிருக்க உங்கள் போஸ்ட் நல்லா போஸ்ட் தானே ஆமாம் சார் எல்லாம் மொத்தக்காரங்க பார்த்துக்காரு அப்படி ஒரு மனுஷனை உருவாக்குறதுக்கு நீ என்ன செய்யணும் சொல்லு நீ ஏதோ ஒரு பேமெண்ட் கொடு அவங்களுக்கு என்ன பேமெண்ட் கொடுக்குறியா பத்து அஞ்சு லட்சம் கொடுக்குறியா இடம் கொடுக்க போகிறேன் உனக்கு அதுக்கு மதிப்பு போட தெரிஞ்சுன்னா நீ போடுவோம் அந்த உருவத்துக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கு மதிப்பு போட முடியும் அவனுக்கு வந்து ஐம்பது லட்சம் அதே ஐம்பது லட்சம் கொடுத்து வெளியில் ஒரு ஆளை வாங்கிட்டு தம்பி உன் கையில் இருக்கோம்ல இந்த மனுஷன் அதே ஒரு ஐம்பது லட்சம் வெளியே வாங்கிட்டு கொடுத்துரு எனக்கு ஒரு ஆள் வேணும் வாங்கி கொடுத்துருக்கேன் எதுவுமே பேச முடியாது இது வந்து அவங்க எல்லாரும் சாப்பிட்டு ஒரு ஒரு ஸ்டேஜில் பக்கத்தில் இருக்கும்போது எல்லாரும் ஒரு அதை கனத்த மனத்தோடு வாங்க இல்லையா சண்டை போட்டு ஒருத்தர் ஒருத்தர் பேச முடியாமல் செய்து இருக்கும்போது நான் இந்த விஷயத்தை ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணேன் ஒரே நாள் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த இதே மாறி போச்சு இல்லை நான் இனிமேல் நான் நீங்கள் இப்போ பாடி போட்டு நீ இப்போ நானும் அப்பா சம்மந்தம் எங்களுக்கு மாதம் கொடுத்துரு நீயாச்சு நீயும் பாடி சந்தோஷமாக தான் போதும் நாங்கள் எங்கள் காலத்தை நாங்கள் போட்டிக்கிறோம் அப்படின்ட்டு அப்படின்னு மறுமொழியும் கூட சொல்லிட்டாங்க இதெல்லாம் எத்தனை லட்சம் சொல்லிட்டாங்க அடுத்த நடந்தது சரிங்களா அந்த பொண்ணு அவன் மாமனார் காலில் மனு கிடைச்சாங்க இதுக்கும் மாமனார் மாமன் அந்த சம்மந்திருக்காங்க சம்மந்திருக்காங்க அவளுக்கு அந்த அந்த அம்மா கூப்பிட்டு என் பொண்ணு வாழ்க்கை கெட்டு போகணும்னு நினச்சேங்க இவர் தப்பு தப்பாக பேசுறான்னு தெரியுதுங்க படிக்க வச்சிட்டோம் சம்பாதிக்கிறா நாங்கள் எதுவும் பேச முடியல வாழ் கெட்டு போனோம் நல்ல வேலை நீ சொல்றீங்க அவங்க பெரியவங்க சொல்கிறாங்க அவங்க மாமே அவங்க சண்டை போடுவாங்கல்ல அவங்க கிட்ட வயசானவங்க ரொம்ப நல்ல குணத்துக்கு இருந்தாங்க நல்ல குணத்துக்காக தாங்க நான் வீட்டில் போயிட்டு நான் மாப்பிள்ளை எடுத்தேன் அவங்களே திரும்ப எனக்கே கஷ்டமாக இருந்துச்சுங்க நான் எங்களாலே எது பண்ணுறது தெரியாமல் அயலில் இருந்தோம் நல்ல விட சொன்னீங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை அவங்களுக்கு பக்குவமாக நான் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தனித்தனியாக போட்டு பேசுகிறேன் எல்லாருமே எல்லாரும் ஒருத்தர் பேசுறது நமக்கு கேட்கும் அப்படியே ரூம் ஆனாலும் தனித்தனியாக பேசினேன் கடைசி எல்லாத்தையும் உட்கார அன்னைக்கு நைட்டே வந்து எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் எல்லாரும் போட்டோம் அந்த பொண்ணு எல்லாத்துக்கும் பரிமாறிச்சு ஒரு நல்ல பாரு சரியான கொஷின் கிடைத்தா நான் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் பண்ணிடுறேன் அந்த அளவுக்கு வந்து அந்த எஜுகேஷன் இருக்குது அது உறவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உறவு முறைகளை பற்றி நம்ம குழந்தைகளுக்கு தெளிவுபடுத்தா போதும் கற்றுக்கொடுத்து அதுதான் அதை அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறது யாரும் எல்லாருக்கும் தெரியுது அத்தைனா யார் அப்படின்னா அத்தனை எப்பவுமே அழைக்கிறவன் தான் நான் தான் சண்டை போடுறது தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது இது புரிய அதாவது இது விஷயங்களை சாதாரணமாக வெளியே தெரியல நமக்கு அது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக அவங்ககிட்ட போய் உட்காந்து அதை சொல்லக்கூடியதுக்கான ப்ரிப்ரேஷன் நம்மகிட்ட இருக்கணும் இருந்துச்சுன்னா அவங்க காலம் பொருள் பார்த்து அவங்கள கூப்பிட்டு இதை நிதானமாக சொல்லும்போது அவன் வேலை செய்யுது புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா இந்த மாதிரி கேள்விகள் இதுவரை கேட்டிருக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியல ஏது கல்யாணம் பண்ணோம் தெரியல சரி கல்யாணம் பண்ணுறது இதுக்கு நாத்தனார் கொண்டு வந்தாங்க அவன் உங்களுக்கு நாத்தனார் இல்லை பார்த்தியா அப்படின்னு அந்த பொண்ணு அவங்களுக்கு கூட பையன் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது பொண்ணு பார்க்க பொண்ணு அழைச்சிட்டு வரவங்க நாத்தனார் நாத்தனாரே இல்லாமல் இவங்களுடைய ரிலேட்டிவ் அந்த தம்பியோடைய இதை கூப்பிட்டு வந்தாங்க எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க நீங்கள் நாத்தனார் வேறு வேறு யாரோ கூட்டு வந்தால் நாத்தனார் தான் கூட்டு வரணும்னு சொல்லி உங்கள் அம்மா சொன்னாங்கல்ல அப்படி ஃப்ரெண்டு யாரும் கூப்பிட்டு போனாங்கன்னா அந்த அது நடந்தது அந்த கல்யாணம் சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கூப்பிட்டு போனாங்க எதுக்கடி ஃப்ரெண்டு கூட்டு போக முடியாது ஆத்தாரு வேறு முறை யாராவது உறவுமுறையில் இருப்பாங்க யாரும் கூப்பிட்டு பண்ணுறாங்க நீங்கள் ஒரு முறையிலேயே பொண்ணு அழைச்சதுக்கு நாத்தனார் தான் வரணுங்கிறத நீங்கள் நீங்கள் அந்த நாத்தனுடைய கான்செப்ட் எதுக்கு அழைச்சோன்னு தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு ஏன் அழைச்சிட்டு வரணும் இதுக்கு கொண்டு வரீங்க எதுக்கு மறு அழைப்பு இந்த அழைப்பு எல்லாம் கொடுக்குறீங்க எதுக்கு காலில் உங்களுக்கு கும்பிடுறீங்க நீங்கள் எதுக்கு தாரை வார்த்தறீங்க அப்படின்னு என்ன ரீசன் அது எதுவுமே தெரியாமல் நீங்கள் பாடு சொன்னீங்க எல்லாம் கொடுத்து விட்டு கடைசியில் எல்லாமே இந்தாம்மா எல்லாமே நீயே செய்யுமா அப்படின்னு கொடுத்து விட்டு கடைசியில் அந்த பொண்ணு எந்த வேலையும் செய்ய விடாமல் நீங்கள் பிடிச்சிருந்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த வீட்டில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அந்த வீட்டில் இருக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன சொந்தம் இருக்கோ அந்த பொண்ணுடைய இருபது வருஷனுடைய ஆட்டிடியூட் பழக்க வழக்கம் எதுவுமே வந்து உங்கள் கிழமை மாற்றிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அவசியம் கிடையாது நீ தனியாக உன்னுடைய இதெல்லாம் பார்த்துக்கணுமா நீ தனியாக பார்த்துக்கங்க ஆனால் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு காரியம் செய்கிறீங்க அப்படின்னா நீங்களும் விட்டு கொடுக்க நீங்கள் அப்போ தான் ரெண்டு பேரும் செய்ய முடியும் நீ உன்னோடைய ஸ்ட்ராங்காக இருந்தால் நீ உன்னோட ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா பண்ண முடியாது ரெண்டு பேரும் சேர்ந்து வரும்போது அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு அந் அந்த சூழ்நிலைக்கு தான் நீங்கள் தான் ரெண்டு ஒன்றா ஜாயின் பண்ணுறீங்க அந்த சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக பண்ண முடியாது என்ன வேணுமோ அதுக்கு நீங்கள் விட்டு கொடுக்கணும் அது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குடும்பம் நடத்துறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறாங்க ஐஸ் பண்ணிட்டு போகிறீங்க சண்டை இல்லை காலங்காலமாக எதுக்கு சண்டை இல்லை இன்னொரு வீட்டுக்காரன் சண்டை கொடுக்குறதில்ல கொலை சண்டை காய்கறி சண்டை கொடுக்குறதில்ல போகலாம் இருக்கிற இடத்துல எல்லாமே ஒரு காய்கறி சரியில்லை அப்படின்னா சண்டை போட்டு நீங்கள் இன்னொரு காய்கறி கடைக்கு போயிருக்கீங்க ஆனால் காய் கொண்டு போகிறதில்ல இடத்த காய் கொண்டு போகிறதில்ல இல்லையா ஸோ உறவுகள் அப்படி இல்லை இன்னைக்கு மாமனார் பிள்ளைக்கு வேற மாமே நீங்கள் வாங்க முடியாது டக்குன்னு இது அப்போ அதுக்காக தான் இந்த ஒரு காலத்துக்காக தான் இதை புரியணுங்கிறதுக்காக தான் கல்யாணத்தை வச்சாங்க கல்யாணத்தில் இத்தனை சம்பவங்கள் எதிர்ப்பு வச்சாங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் எதுவுமே தெரியாமல் நீங்களே சண்டை போட்டிருக்கீங்க உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைகளுக்கு கல்யாணம் நினைச்சிருக்கோம் அதுதான் இந்த காலத்து குழந்தைங்களுக்கு எதுக்கு நான் தாலி போடணும்னு கேட்குது நீங்கள் ஓப்பனாகவே இதில் எல்லாம் பெரிய ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்குது நீ ஏன் நானாங்கிற ஃபங்க்ஷன் நடந்துருக்கு அதில் ஒரு காலேஜுக்கு இருக்கிறாங்க தாலிங்கிறது எதுக்குங்க தேவையில்லாத ஒரு விஷயம் தாலியை போட்டுட்டு வந்து தாலி போட்டால் தான் அன்பு கிடைக்குமா அப்படிங்குது அந்த பொண்ணுக்கு அன்பு கூட என்னென்னு ஸ்ட்ராங்காக புரியுது ஆனால் அது ஏன் போடுறது புரிய மாட்டேங்குது அதோட இம்பார்ட்டன்ஸ் புரியுது உங்களுக்கு பக்கத்தில் சரி அடையாளம் எனக்கு இருக்காது அடையாளங்கள்லாம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் தெரியல அதாவது அதான் சமுதாயத்தில் ஒரு பாதுகாப்பான விஷயம் சமுதாயத்தில் ஒரு டிசிப்ளின் கொண்டு வரதுக்காக ஒரு ரூல் கொண்டு வரதுக்காக இன்டைரக்டாக கொண்டு வந்தது அவங்கவுங்க ரூலை ஃபாலோ பண்ணுறாங்க ஒவ்வொருத்தருக்கும் கூப்பிட்டு இது ரூல் இது ரூல் இது நம்ம சொல்லக்கூடாது இது என்ன ரூல் ஃபாலோ பண்ணிக்கிறது அப்படி கொண்டு போய் அப்படின்னு ஒருத்தங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான பயன் எனக்கு கிடச்சிது ஸோ நான் முக்கியமாக எல்லா இடத்துலையும் நீங்கள் உங்களோட ஸ்பீச்லேருந்து எல்லா இடத்துலையும் வந்து அந்த ஃபஸ்ட்டு இந்த உறவுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணி அந்த கிளாஸ் இருக்கும்போது அந்தந்த செக்டார்ஸ் மட்டும் கூப்பிட்டு இப்போது பேரண்ட்ஸ்னால் வாங்க ஒரு இந்த இதை பற்றி எடுக்கணும் க்ளீனாக அவங்களுக்கு சில விஷயங்கள் இதுக்கு முன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு கிளாஸில் ஞானம்னா என்னங்கிற உறவு சொல்லி சொல்லிட்டு அப்படி இதை சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க தன்னுடைய கரண்ட் நிலை இப்போ இருக்கிற நிலை நிலை தெரிஞ்சுக்குவாங்க அதுலேருந்து வெளிவிட்டு வெளியே வாங்கணும் நீங்கள் எல்லா இறுக்கமான மனசோட இன்றைக்கி பா எல்லாம் அம்மா அப்பாவோட சண்டை அண்ணன் தம்பியோட சண்டை ஒய்ஃப் கிட்ட சரியான மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கும் வந்து சண்டை இது எல்லாம் இருக்கும்போது நம்மளால் வந்து ஒரு தெளிவான முடிவோ போக முடியாது அப்போ நீங்கள் அவங்கள ஃபஸ்ட்டு அந்த அந்த இருக்கத்துலேருந்து வெளியே கொண்டு வரும் அப்போ அவங்க யாருங்கிறத அதுக்கு சொல் சொல்கிறமா சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு சுமூகமாக போகிறதுக்கு தேவையான முடிவில் நம்ம கொடுக்கலாம் இப்போ என்ன ஆகும் ஒரு கிளாஸுக்கு பத்து தான் வந்துட்டு போனேன் எனக்கு ஞானம் கிடைத்தது அப்படிங்கிறத விட அடுத்த அது அது அது பெரிய விஷயம் அதுக்கு அதுக்கு முன்னால் என் குடும்ப பிரச்சனையிலேருந்து நான் மனசு விடுபட்டுட்டேன் எனக்கு ரிலீஃப் இனி நான் ஞானத்தை தேடி போக முடியும் நம்ம எடுத்ததுமே வந்து ஞானத்தை கொடுக்குறோம் கொடுக்கணும்னா அந்த இறுக்கமான சூழ்நிலையிலேருந்து அவங்க டக்குன்னு வெளியே வர முடியாது அதுதான் மெயின் ரீசன் அந்த இறுக்கமான சூழ்நிலை வெளியே வர்றதுக்கு அதை உடச்சி வெளியே கொண்டு வரதுக்கு அவங்கள வந்து தெளிவுபடுத்தணும் அப்பா நீ இதுதான் இப்போ அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு பேர்த்த ஒருத்தர் தெளிவுபடுத்திங்க ரைட் இந்த நாலு பேர் அப்படிதான் இருப்பாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க நாலு பேர் விட்டு வெளியே விலகி விட பார்ப்பாங்க ஏன்னா இவர் கிடைச்சி ஞானம் கிடைச்சிச்சு இதெல்லாம் போய் சண்டை போட்டுருக்கலாம் எனக்கு என்னதுன்னு அது அது குழு சிறந்து போகும் அந்த அந்த நாலு பேர்த்தையும் அணைச்சி கொண்டு போகிறதுக்கு நீங்கள் ஒரு ஆள் உருவாக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு ஆள் நாலு பேர் சரி பண்ணணும் அந்த அளவுக்கு அவர் வந்து நம்ம இந்த ஒரு ஆள் அந்த நாலு பேர் சரி படிக்கணும் அப்படிதான் போவோம் ஸோ அது மாதிரியான சில விஷயங்கள் பண்ணுறது நல்லா போகும் நல்லா வரும் நான் இதை நான் ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கேன் ரொம்ப வேண்டாம் பண்ணுங்க பக்கத்தில் தங்க இருக்கார் மேனேஜர் அவர் அவங்க பார்க்கணும் ஜோஷி அது ஒரு பத்து நாளாக ஜோ இது அது யாரும் சொல்லிட்டு இருக்காரு சொல்லிட்டு எனக்கு போகிறது ஒரே பிரச்சனை இருக்குது இதை என்னென்னு பார்க்க சொல்லி அதுக்கு ஸ்லோ எஜுகேஷன் கொடுத்தேன் பைக்கில் போகும்போது வந்துட்டு இருக்கும்போது எங்கேயாவது ஃப்ரீ கிடைக்கும்போது அந்த டைம் என்ன சொல்ல முடியுமோ அதை மட்டும் கரெக்டாக அது ஃபிட் ஆகும் அதை மட்டும் கரெக்டாக சொன்னேன் புரிஞ்சிச்சு புரிஞ்சுட்டு இன்றைக்கி இந்த வே ஆஃப் டாக்கிங் அவங்க அம்மாவை ஹேண்டில் பண்ணுற விதமும் அவங்க அப்பாவை ஹேண்டில் பண்ணுற விதமும் ஒய்ஃபை ஹேண்டில் விதமும் வேறு மாதிரி போயிருக்கு அது வே ஆஃப் டாக்கிங் அவர் அடுத்தவங்க அடிச்சு ஆரம்பிச்சுக்காரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் அது அவரே சொல்லுவார் நீ கேட்டு பாருங்க இப்போ ஏதாவது சொன்னாரே ஒன்று பேச நான் கற்றுக்கிட்ட விஷயங்களில் ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அவர் சொன்னேன் அது உணவு சம்மந்தப்பட்டது ரிலீஃப் கிடைக்கும் அவருக்கு அப்படிங்கும்போது இது இன்னைக்கு நிறைய சிக்கல் வந்து ரெண்டு விஷயம் தான் ஒன்று ஸ்ட்ரெஸ் ஓவர் ஸ்ட்ரெஸ் எல்லாத்துக்கும் இன்னொன்று வந்து உறவுகளை சரியாக புரிஞ்சிக்காமல் போகும் பொங்கல் தீபாவளி எல்லாம் வருது இல்லையா எல்லாரும் சேர்ந்து கொண்டாடினா தான் அதுக்கு தீபாவளி எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறதா தான் பொங்கல் ஆனால் கிராமத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தையரை பார்க்காங்க அதாவது மாமனார் மாமியார் பார்க்காங்க இவங்க அப்பாவும் கிராமத்தில் இருக்கலாம் இருக்கலாம் பார்க்க முடியாமல் அப்போல்லாம் ஒரு நாள் தான் கிடைக்குது ரெண்டு நாள் லீவ் கிடைக்குது இந்த ரெண்டு நாள் லீவில் நான் போய் ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கே போய் வச்சுட்டு இந்த குழந்தைங்க எடுத்துகிட்டு வந்து எனக்கு ரொம்ப சிரமம் இருக்குது ரெண்டு நாள் நான் இங்கே அங்கே இருக்க அங்கே போனால் பொங்கல் வச்சு நீங்கள் சாப்பிட்டு வர போகிறீங்க அது இங்கேயே பொங்கல் வச்சுக்கலாமே அப்படின்னு இதை இங்கே சுருங்கி போன காலம் இந்த ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் தனித்தனியாக உட்காந்து சின்ன சின்ன வீட்டில் எதுக்காக எனக்கு பொங்க வைக்கிற தேவையில்லை இன்னொரு இடத்துக்கு போய் பொங்க வைக்கிறது சிரமம் தேவையில்லை டைம் வேஸ்ட்டு பணம் வேஸ்ட்டு நினைக்கிறேன் நீங்கள் இதுக்காக பொங்க வைக்கிறீங்க உங்கள் வீட்லேயே பொங்க வைக்கிறீங்க சரி அப்படியே பொங்கல் சாப்பிட்டாச்சுன்னா ஒரு சட்டையில் பொங்கல் வச்சு சாப்பிட்டு போங்க அதுக்கு இதுக்கு பொங்கலுக்கு தேவை எடுத்து வச்சு அது வீடெல்லாம் கழுவி பழத்தை எடுத்து வச்சு பால் பழம்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் கொண்டு போய் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு சொல்லி நச்சு சொல்லலாம் போட்டு பொங்கல் போட்டால் சரியாக போகுமா அப்போ ஆள் மனசில் அந்த விஷயத்தில் உங்களுக்கு அக்செப்டன்ஸ் இருக்குது இது கொண்டாடணும் இது செய்யணும் அப்படின்னு ஏன்னு தெரிஞ்சும் தெரியாமல் பண்ணுறீங்க அதை தெளிவாக சொல்லிக் கொடுத்து போயிட்டு வந்தாங்க நீங்கள் போயிட்டு வாங்க இந்த ரெண்டு நாள் வேஸ்ட் இல்லை உங்களுக்கு இந்த ரெண்டு நாள் தான் உங்கள் வாழ்க்கை கல்விக்கு நீங்கள் வெளியில் போகிறீங்க இது வரைக்கும் சம்பாதிக்கிற பணத்துக்காக வெளியே போனவங்க இனிமேல் தான் வாழ்கிறதுக்காக வெளியே போகணுங்க யூட்டிலைஸ் பண்ணுங்கன்னு சொல்ல சொல்லணும் அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன திருவிழாக்கள் சின்ன சின்ன ஃபங்க்ஷன் எல்லாம் ஒன்று இருந்து புரிய வைக்கணும் அதுதான் நம்ம எஜுகேஷன் அதை புரிய வச்சிட்டனாலே அவங்க தானாக இருக்கிற வந்து அவங்க கேள்வி வரக்கூடாது முதல் முதல் பிரச்சனை நம்ம கொடுக்கக்கூடிய எஜுகேஷன் எல்லாமே ஒரு இண்டிவிஜுவல் மனுஷனுடைய உறவு சிக்கலை சரி பண்ணினாலே போதும் நீங்கள் பண கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் இருக்குங்க நல்லா பார்த்து எல்லாத்துக்கும் பணம் எல்லாத்துக்கும் பண கஷ்டம் பண கஷ்டம் இல்லை ஒரு பத்து பேர் உள்ளே வராங்கன்னு எதுக்காக சொன்னேன் இது வந்து ஒரு கிளாஸ்க்காக ஒரு ஸ்டூடெண்ட்காக சொன்னோம் ஒரு பத்து பேர் இங்கே நம்மகிட்ட கிளாஸ்க்கு வராங்கன்னா அந்த பத்து பேர்த்தையே அனலைஸ் பண்ணி பாருங்க நீ எதுக்காக வரேன்னு சொல்லு பணத்துக்காக வரியா அப்புறம் அவனுக்கே தெரியும் நம்ம சா சாமிகிட்ட போனால் அவர் ஃபினான்ஸ் நடத்தல நம்ம காசு தர மாட்டாருன்னு தெரியும் அவருக்கு ஸோ அவர் ஃபினான்ஸ் பிரச்சனை சால்வ் ஆக போகிறது இல்லை இல்லையா கண்டிப்பாக அது கிடையாது எனக்கு நல்ல அறிவு இல்லை நான் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் மட்டும் வரப்போகிறது இல்லை எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படி நம்ம ஒன்றும் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்டர்னல்ல நம்மகிட்ட போகிறேன் ஸோ இது மூணு தெரிஞ்சு தான் நம்மக்கிட்ட வர்றாங்க அப்படின்னு என்ன ரீசன்னா மனச்சிக்கல் மன அழுத்தம் மனபாரம் இது ஏன் வந்துச்சு அப்படின்னா அதோட எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா உறவு சிக்கல் தான் ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டு மேலே வரும்போது அவனுக்கு சப்போர்ட்டிங்காக அந்த உறவு இருக்கணும் ஒருத்தன் வந்து பணத்தில் போகிறான் எல்லா பணமே கஷ்டப்படுவாங்க பணத்தில் போகிறாங்க ஃபெயில் ஆகுது இல்லை இவனே ஒரு மிஸ்டேக் பண்ணி அதில் ஃபெயில் ஆயிடுச்சு அப்புறம் நான் பக்கத்து இருக்கும் தட்டி கொடுத்த அப்பா கொண்டு பக்கத்து இருந்தேன் நீ விட்டுறா அதான் பண்ணி அவளு சரி பண்ணி அவளு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஒரு உற்சாகம் கொடுத்தாங்கன்னா அவன் பண்ண கஷ்டங்களை தூக்கி வெளியே வச்சுட்டு அடுத்து அது அடுத்து சொல்யூஷன் பார்க்க போயிடுவான் டெஸ்ட் பண்ணி பாருங்க நீங்கள் எல்லாத்தையும் விடுப்பா நம்ம நம்மளோட நம்ம நேச்சர் ஆஃப் நம்மளோட கல்ச்சரோட நேச்சர் தான் ஒருத்தர் கஷ்டப்பட என்ன போயிடுச்சு பணம் தானே போச்சு போயிடும்போது போ அடுத்த வேலை எப்போ பார்க்கலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம ஒப்புக்கு சொன்னால் கூட அந்த வார்த்தை சொல்லணும் அந்த ரீசன் அந்த ஆறுதல் முக்கியமாக இந்த இந்த மாதிரி ஆறுதல் வார்த்தைகள் முக்கியமாக ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபெயிலியர் ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட வரும் அடுத்து பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து மற்ற உறவுகள் இதெல்லாம் சொல்லி பாருங்கள் அவன் வந்து பண கஷ்டத்துக்கு வரையான் அவன் வந்து அடுத்தடுத்து ஜெயிச்சிட்டே போயிட்டோம் இதில் வந்து யாராவது ஒருத்தர் சொல்லும் போது இது யா இது ஆரம்பிக்காது நான் அன்றைக்கே சொன்னேன் எதுக்கு ஆரம்பித்தேன் அப்படின்னு முடிஞ்சுங்க நான் அன்றைக்கே அது சேல் செய்ய வேணாம்னு சொன்னேன் போச்சுங்களா நான் சொல்றது கேட்க மாட்டேங்கிறீங்களே நான் சொல்றது கேட்க மாட்டேங்கிறீங்க நான் சொல்றது கேட்க ஊருக்கு இல்லைன்னாங்கன்னா அவன் நம்புவான் அப்போ அவர் விஷயத்தை நீங்க அவன் ஆரம்பிக்கிறதுலேருந்து அனுமதித்தீர்கள் தடுத்து வெளியே வீட்டுக்கு வெளியே போல அவன் செய்யும் போதும் நீங்க அனுபவிக்கிறீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அவன் வளர்ந்து வரும் அவன் ஃபெயிலாக பாக்குறீங்க அப்படிங்கும் போது யாருக்கும் எந்த குறையும் சொல்லக்கூடாது கூட இருந்து தப்பு நடக்குது ஒரு பையன் சொல்றான் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னா கரெக்டு அவன் கேட்காத போது அது ஃபெயிலியர் ஆகும்போது நான் அன்னைக்கே சொன்னேன் பாரு குத்தி காமிச்சிங்கன்னா அவன் ரியலைஸ் பண்ண மாட்டான் நான் ஜெயிச்சு காமிக்கிற பாரு சொல்லி வேறு ஆல்டர்னேட் பார்ப்பான் பட் அந்த ஆல்டர்னேட் வந்து சரியான பாதையான்னு தெரியாது அப்போ கூட இருக்கவங்களுடைய பெரியவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பக்கத்தில் கூட இருக்கிற சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய சப்போர்ட் கிடைக்காம போடும் ஸோ இதெல்லாம் கிடைச்ச ஒருத்தன் மனசளவில் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பிரச்சனை வந்துருச்சு அவனுக்கு தெரியும் அந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவன் தெளிவாக யோசனை பண்ணுவான் என்னால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தொல்லையோ ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் நான் தான் நீங்கள் வீட்டில் யாரும் பண்ண முடியாது ஒரு தனி மனுஷனோட அவன் ஏற்படுத்த ஒரு பிரச்சனையை அதனால் வந்த ஒரு பாதிப்பை அவனால் தான் சரி பண்ண முடியும் இது யாரும் மற்ற சரி பண்ண முடியாது எந்த சரி பண்ண முடியாது ஆனால் அப்படியே சரி பண்ணாமல் ஒரு பண கஷ்டமாக இருந்துச்சு நான் ஃபெயிலியர் பண்ணுறேன்னா அது நான் தான் சரி பண்ணணும் இன்னொருத்தர் பக்கத்தில் இருக்க பணம் கொடுப்பாரு அது சரி பண்ணிக்கலாம் நான் மறுபடியும் அந்த கஷ்டம் இங்கே திருப்பி விட்டுக்கேன் நாளைக்கு இவரை பார்த்து எனக்கு கஷ்டம் இது நடந்துருக்குது அப்போ அந்த கஷ்டத்தினுடைய ஷேப் மாறி போச்சு சோர்ஸ் மாறி போச்சு கஷ்டம் அப்படிதான் இருக்கும் ஸோ அப்போ அந்த அந்த உறவு அந்த உறவு சிக்கலுக்கு நான் வந்து ஸ்ட்ராங்காக நீ தான் இருக்கும் அது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வரப்பில் தான் நிறைய பிரச்சனைகள் நான் இப்போ ரவுண்ட் வந்து போயிட்டு இருக்கேன் விடுதேன் நாலு நாள் பத்து குடும்பத்தை பார்த்தோங்க பத்து குடும்பத்திலையும் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா குழந்தை வளர்ப்பு தெரியாது ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் வந்து இப்போ உன்னை கேட்டு தான் இப்போ கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி சண்டை அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு நான் அன்றைக்கே சொன்னேன் நான் சொன்ன மாதிரி இல்லையா ரொம்ப செல்ல கொடுத்தேன் எனக்கு அவன் அனுபவிக்கணும் அவன் அவர் விட இந்த அம்மாவுக்கு அந்த குழந்தை ஹேண்டில் பண்ணதில்லை பதிமூணு வயசுக்கு மேலே போனால் அவன் விதமாக மாறலாம் விதம் உடம்புக்கு ஏற்படும் மாற்றங்கள் அவன் மூவ் பண்ணுற விஷயங்கள் அவன் பார்க்குற விஷயங்கள் எல்லாத்தையும் அவனோட எண்ணங்கள் மாறுது அப்படின்னா இவங்க பார்த்து பயப்படுறாங்க அந்த இடத்துக்கு கூட்டு போக மாட்டேங்கிறாங்க திருப்பி பிடிச்சிக்கிறாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது இதே ஸ்டேஜ் தான் பெரியவங்க ஒரே வீடு பெரியவங்க டிவி பார்த்துக்கிறாங்க அவன் வயசாகி போச்சு அவன் பையன் படிச்சுட்டு இருக்கிறான் அவன் என்ன பண்ணுறாங்க என் பையன் படிக்கணும் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் வரும் என் பையன் படிக்கணும் டிவி பார்த்துருந்தா என் பையனோட படிப்பு கெட்டு போகும் போச்சு அது உங்கள் பையன் தெளிவாக சொல்லி அது உங்கள் பையனுக்கு சொல்லி இல்லையா ஸோ இது மாதிரியான சிக்கல்கள் அப்போ அங்கே அந்த இடத்துல புரியல அப்பா நீ வேறு நீ வேறு வாட் இஸ் யுவர் டியூட்டிங்கிறது தெரியல அந் அந்த மாதிரி இது மாதிரி எல்லா இடத்துலையுமே பிரச்சனை வருது இன்னொன்று எங்கள் வீட்டில் நடந்துச்சுலாம் இப்போ அந்த மேனேஜர் இருக்காரு அவர் வீட்டில் நடந்துட்டுருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு குழந்தைய எங்கள் வீட்டில் நாங்கள் ஆறு பேர் அது மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தைகளை வந்து எங்கள் அம்மா அப்பா எங்கள் அம்மா வந்து கல்வி அது குழந்தையாக இருக்கும்போது குளிப்பாட்டிருக்காங்க அவங்களுக்கு தெரியும் ஒரு குழந்தை எப்படி பிடிக்கணும்னு சொல்லி பிறந்த குழந்தை தட்டி போட்டு தட்டுவாங்க தலைவர் தூக்கி தட்டுவாங்க எங்களுக்கு அப்படி தான் வளர்த்தாங்க அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு குழந்தை இருக்க அழுகுது ஒரு சின்னதாக இருக்கும் வீட்டில் இருக்க மேலே இந்த மாதிரி எடுத்து போடுவாங்க சரியாகவும் அப்புறம் சின்ன ஸ்பூன் எதை விட்டுவாங்க எதுக்குமே கிடைக்க மாட்டாங்க வீட்டில் இருக்க அஞ்சல் பட்டியை வச்சு சரி பண்ணுவாங்க அப்புறம் இந்த வே ஆஃப் டாக்ஸ் நான் வந்து கிராமத்தில் இருக்கேன்னா நான் இரு நாற்பது வருஷமாக எப்படி பேசணும் அப்படி நான் பேச முடியும் அந்த இப்போ இன்னைக்கு வந்திருக்கிற மருமக சிட்டி மருமக பிறந்திருக்க குழந்தை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கோம் பத்தாம் பையனுக்கும் அவங்க இருக்கிறாங்க அந்த குழந்தை சிட்டி மாதிரி பேசணும்னு நினச்சி எப்படி நான் நான் பேச முடியல குழந்தைகிட்ட அப்போ நான் என்ன ஸ்லாங் யூஸ் பண்ணணும் என்ன வார்த்தைகள் எனக்கு தெரியுமோ அதை தான் குழந்தைங்க சொல்லுவேன் அப்போ குழந்தைங்களை கூப்பிடும் போதும் அவங்கள்ட்ட நீ அரசியாக சொல்கிறதும் அந்த அந்த ஸ்லாங் வந்து இவங்க அனுபவத்திலேருந்து வருது இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும் இந்த குழந்தை இந்த பக்கம் போனால் கீழே விழுந்துடும் அப்படின்னா அதை விழுந்துடான்னு சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி அப்புறம் இந்த பக்கம் அப்புறம் விழுப்பா அதான் எந்திரிக்குப்பா என்ன உண்டாகாது ஏன் பயப்படுற ஏன்னா இவங்க நிறைய குழந்தைகள் பார்த்துக்கிறாங்க ஆனால் ஃபஸ்ட்டு டெலிவரி பண்ணுற ஒரு பொண்ணு ஒரு குழந்தை வயிற்றில் உருவாகி அந்த குழந்தை பிறந்த பின்னால் அதுக்கு நிறைய டவுட்ஸ் வரும் இது எப்படி வளர்க்குறது இது என்ன நோய் ஏன்னா கையில் போடுறதுக்கு இது வரைக்கும் அது அந்த ஏரியா பக்கம் போனதில்லை ஏன்னா எந்த ஃபங்க்ஷன் கூட்டு போனதில்லை குழந்தை பிறந்த ஃபங்க்ஷன் கூட்டு போகிறதில்ல சின்ன குழந்தைங்க வளர்ந்துட்டு இருக்கு உறவு அதாவது அந்த உறவுக்கு எங்கேயும் கூட்டு போகிறதில்ல அப்போ குழந்தைன்னா என்ன அதை வளர்ப்புனா என்ன அது என்ன பண்ணும் அழுத என்ன பண்ணும் யூரின் போனால் என்ன பண்ணும் இது எதுவுமே அந்த குழந்தைக்கு தெரியாமல் வளர்த்துருந்தாங்க இன்னைக்கு அதுக்கு குழந்தை வரும்போது நிறைய டவுட்ஸ் வருது உடனே என்ன ஆகுது தன்னுடைய படித்த அறிவில் அந்த குழந்தை எடுத்துமே நல்லா இங்கிலீஷ் பேசணும் எடுத்துமே டிசிப்ளினாக வளரணும் அது நல்லா அது அப்போ பெரியவங்க சொல்லும் போது என்னதுன்னா இவங்க சொல்கிறாங்க எதுக்குடா எதுக்கிட்ட சளி பிடிச்சுட்டா தட்டி விட்டு இதை போடுறா அப்படின்னு இதுக்கும் பாடி உடனே ஆனால் ஆட்டோ எடுத்து நேராக ஆஃபீஸ் போகிறாங்க இதுக்கு போகிறாங்க இவங்களால தாங்கலை அப்படின்னா உங்கள் அம்மாவுக்கு தெரியாது அந்த காலத்து அதுவும் அந்த காலத்தில் இருக்கிறாங்க என் குழந்தை ஏதாச்சும் நான் என்ன பண்ணுறது நான் என் குழந்தை இப்படி தான் வளர்ப்பேன் அந்த ஸ்டேஜ் தான் வளர்ப்பேன் இது சண்டை இப்படி ஒரு குடும்பம் போயிடுச்சு இது மாதிரி நிறைய இதில் குடும்பங்களில் நீ நடந்துட்டு இருக்க விஷயங்கள் உறவு சிக்கல் தான் எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் உறவு சிக்கல் தான் அதுக்கு அப்புறம் தான் பண பிரச்சனைகள் மற்ற எல்லாமே எயிட்டி பர்சன்ட் வந்து உறவு சிக்கல் தான் ஒரு அடுத்தவங்களோட how to move it other people அப்படின்னு சுத்தமாகவே தெரியும் எல்லாமே இண்டிவிஜுவலாகவே வளர்த்தாங்க இல்லை ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையோட விளையாட விடுறது இல்லைங்க விளையாட விடல அவனுக்கு தனியாக எல்லாம் வாங்கி கொடுத்துறாங்க அவன் இண்டிவிஜுவலாக வளர்க்கலாம் அப்படிங்கும் போது எல்லாமே எனக்கு எனக்கு எனக்குன்னு அவன் வாய் மனசில் நமக்குங்கிற வார்த்தை வராது அவனுக்கு அப்போ என்ன அவங்க இன்னொரு பக்கத்தில் குழந்தை கொடுக்கும்போது அந்த வீட்டு குழந்தை எடுத்து தான் இது என்னோட இதோட இருந்தது நீ வாட்ச் பண்ணி பாருங்க நீங்கள் போகிற வீட்டில் குழந்தைங்க இருந்துச்சுன்னா அந்த குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்கள வாட்ச் பண்ணி பாருங்க அந்த வீட்டில் குழந்தைங்க வீடு வர குழந்தைங்க வீடு வர குழந்தைங்க ஏதாவது வீரோட எடுத்துச்சுன்னா இது போய் அழுவும் இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு அந்த இடத்துல போட்டு உடச்சிட்டு இருக்கும் இது இது குழந்தை தான் ஆனால் சொல்லி உடச்சி வர சொல்லுவோம் அடுத்தம் கூடாது அதே மாதிரி தான் அப்பா மாதிரி இன்னொரு குழந்தை வந்து உட்காந்தாலே விடாது அவன் தெருவில் இந்த குழந்தை உட்காந்துக்கும் ஸோ இன்றைக்கி அப்படி ஆகிடுச்சு அந்த அதை விட்டு கொடுக்கணும் சின்ன விஷயம் தான் விட்டு கொடுக்கணுங்கிறத சின்ன வயசுலேருந்து சொல்லி தரணும் யாருமே அப்போ அந்த குழந்தைங்க எப்படி பக்கத்து வீட்டுக்காரன் மூவ் பண்ணும்போது எதுவுமே இல்லைங்க எல்லாருமே இங்கேருந்து பேசுறதில்ல இங்கேருந்து பேசுறதில்ல யாரும் இங்கேருந்து சிரிக்கிறதில்ல யாரும் இங்கேருந்து சிரிக்கிறது எல்லாம் இங்கே தான் வெளி உலகத்தை நீ பார்க்க அத்தனை மனுஷர்கள் ஃப்ரெண்ட்ஸு அத்தனை பேரும் பாருங்கள் சிரிக்கிற சிரிப்பு மனசுக்குலேருந்து வர்றது ninety nine point nine percentage யாருக்கும் வரதில்லை இன்னும் அதை விட இன்னும் கொடுமையான விஷயம் கேட்டீங்கன்னா அவனே கூட இங்கேருந்து சிரிக்கிறதில்ல ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மனசும் தானாக இங்கே சிரிக்கிறதில்ல ஏன் நீங்கள் கடைசி நீங்கள் நல்லா சிரிச்சு சிரிச்சு நல்லா யோசனை பாருங்க யோசனை பண்ணுங்க நீங்கள் எதுக்கு சிரிச்சணும் கடைசியாக அப்படின்னு சொல்லி அப்படி ஆயிடுச்சு முழக்கம் ஸோ இதுக்கு என்ன காரணம் உறவு சிக்கல் தான் இந்த உறவை சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா எல்லாமே விட்டோம் இந்த ஜென்ரேஷன் சொல்ல அதை விரும்புது இந்த ஜென்ரேஷன் அது விரும்புது எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க விரும்புது ஆனால் இப்போ எங்கள் மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸ் சொல்கிறது இல்லை ஏன்னா நாங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் நாங்கள் பாதிக்கப்பட்ட சில விஷயங்கள் இல்லை அதை குழந்தை குழந்தை சொல்லிருக்கோம் இல்லை நாங்கள் பாதிக்கப்பட்டதுக்கு ரீசனே வந்து எங்களோட தவறான புரிதல் தான் எங்களுக்கு யார் சொல்லுறது அது ரீசன் தான் சரியா தெரியாது புரியுது புரியுது இல்லை அதை முழுசாக தெரிஞ்சுக்காம அறகுறையாக ஹேண்டில் பண்ணதுனால நாங்கள் நிறைய பாதிக்கப்படுறோம் நம்ம நினச்சிட்டோம் அந்த சிஸ்டமே ஃபெயில் நினச்சிட்டோம் அந்த சிஸ்டம் ஃபெயிலியரில் அந்த சிஸ்டத்தை நம்ம சரியாக புரிஞ்சிக்காதனால வரக்கூடிய இதுதான் நம்ம இந்த காலத்தில் நடந்துட்டு விஷயம் ஸோ நம்மளுடைய syllabus full and full focus எதை பற்றி இருக்கணும்னா உறவுகளை எப்படி ஸ்ட்ராங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்க அந்த உறவு சிக்கிறது வெளியே வர்றாங்க அதை முழுசாக இதை ஞானத்தை ஏற்படுத்த முடியாது அட்லீஸ்ட் ஒரு டெம்பரவரி கேப் அதாவது என்ன சொல்லுவாங்க சக்கர வியூகத்தை உடச்சிட்டு உள்ளே போகிற மாதிரி இது ஒரு இது அதை உடச்சுட்டா போதும் அவரை தானாக உடச்சுக்கும் அது ஒவ்வொரு குடும்பத்துலேருந்து இருக்கும் அவளுக்கு கவர் மாதிரி இருக்குது அதை உடச்சி ஓட்ட போட்டுட்டோம்னா உடஞ்சி போயிடலாம் அது மட்டும் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் எல்லா விஷயங்களும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் கருத்து இருக்குது நான் ரெண்டு மூணு குடும்பத்தில் டெஸ்ட் பண்ணிட்டேன் என்னோட லைஃப்பில் டெஸ்ட் பண்ணி நான் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் அது மாதிரி ரெண்டு மூணு பேர் கொடுத்து அதை நான் நேரடியாக பார்த்துருக்கேன் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்காங்க அவங்க எல்லாமே அதுக்கெல்லாம் காரணம் இந்த பேசிக்காக உறவு நான் மற்ற எதுவும் பற்றியும் சொல்லல உறவுகள் பட்ட சம்மந்தப்பட்டதும் மைண்ட் டோட்டலி சேஃப் தான் நீங்கள் வந்து நான் ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டு வந்தார் இல்லைங்க கிட்டத்தட்ட நான் ரீசெண்டாக நானும் இருபது வருஷம் கழிச்சு லாஸ்ட் இயர்ஸ் நான் பார்த்தேன் இருபது வருஷம் அதாவது லாஸ்ட் ஒரு ஆறு ஏழு வருஷம் நான் போட்டு புழுங்கிட்டு இருந்த விஷயங்கள இப்போ சொன்னால் ஃப்ரீயாக கேட்குறாங்க ஒரே ஒரு விஷயம் தான் அவங்க அவன் வந்து அவங்க அப்பா கோடீஸ்வரர் சொத்து வகையில் நிறைய வச்சுக்காரு ஆனால் கஷ்டப்பட்டு உழைக்கணும் பத்து ரெண்டு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் உழைச்சா தான் காசு கிடைக்கணும் ஆனால் நல்லா இருக்கு இவரும் கடுமையான உழைப்பாளி இப்படி கொண்டு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது கோடி ரூபாய் சொத்து வச்சுருக்காங்க இது என்ன பிரச்சனைனா அந்த அத்தனை சொத்துமே அவங்க அப்பாவும் இவனும் அந்த ஒரு பண்ணை கோழி பண்ணைமாங்க அதை வச்சு தான் வேலை பண்ணாங்க சரிங்களா ஆனால் இன்னைக்கு பையன் இவனுக்கு லேப்டாப் என்ன தெரிய மாட்டேங்குது அவ்வளோ படிச்சுதான் எனக்கு தான் படித்தாமே சரிங்களா அவன் பையனுக்கு இவன் ஒரு ஒரு பொருள் வாங்குறதுக்கு ரொம்ப யோசனை பண்ணுவான் அந்த காலம் கஷ்டப்படுறாங்க நாங்கள் கம்ப்யூட்டர் படித்தேன் கூட வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் பணம் கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டு தான் கட்டணாங்க ஆனால் நீங்கள் பையனுக்கு செவன்ட்டி தௌசண்ட் கொடுத்து அவர் லேப்டாப் லேப்டாப் வாங்கி கொடுத்துருக்காரு அவன் எப்போ பார்த்தா லேப்டாப் எடுக்க பார்த்துக்கலாம் சரிங்களா இங்கே இருக்கிற மாடை பிடிச்சி கட்டுறானு கட்ட மாட்டேங்கிறான் இப்போ அவருக்கு என்ன கவலை ஆயிடுச்சு நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இதை உழைச்சி வந்த காசு இது இது இவன் அழகாக சும்மா சேர் போட்டு உட்காந்து மேனேஜ் பண்ணாலே போதும் இவன் கொண்டு போயிடலாம் ஆனால் அவன் இந்த ஏரியாவுக்கு வர மாட்டேங்கிறான் என்னாலும் இவரோட தொழில் அழிஞ்சு போல இவ்வளோ சொத்து இருந்தும் இதை இவனோட போச்சு அழிஞ்சிருக்கும் இதுவுமே பையன் கேட்க மாட்டேங்கிறான் இது சுத்தம் கேட்க மாட்டான் இங்கேருந்து கடுமையான உழைப்பாடு எவ்வளோ கிடைத்து பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு நடந்து வருவாங்க அவ்வளோவுக்கு உழைப்பாடு ஆனால் அவங்க பையன் இங்கேருந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கு போகிறதுக்கு பைக் வேணுங்கிறான் இருபது பேரை ஒருத்தர் பைக் வேணுருக்காரு லேட் ஆகிடுச்சுன்னா ஃபோன் பண்ணி எடுத்து பேரல் இருக்கா அப்படின்னா அவ்வளோ சோஃபஸ்டிக்கேட்டாக வாழ்க்கை அப்போ இப்படி சொல்கிறானே இப்படி எதுவுமே கேட்க மாட்டேங்கிறானேன்னு சொல்லி மனசுக்குள்ளே நான் எது சொன்னாலும் எனக்கும் ஒய்ஃப் இதனால் நிறைய சண்டை வந்துட்டு இருக்குன்றது அவங்க ஒய்ஃப் டோட்டலாகவே மாறிட்டாங்க அவங்க அவங்க என் பையன் ஒன்று சொல்கிறாங்க நீங்கள் தான் அப்படி இருக்கீங்க பையன் நல்லா வரட்டும் நீங்கள் தான் அப்படி இருக்கீங்க பையன் நல்லா வரட்டும் நல்லா போட்டோம் வேலைக்கு போட்டோம் ஸோ ஒரு பெரிய கோடீஸ்வரர் முதலாளியாக இருக்க வேண்டியவர் அந்த பையன் கடைசி முடிச்சுட்டு இன்னொரு கம்பெனி ஐம்பதாயிரத்து வேலைக்கு போகலாம் இது நடக்குது அது ஒரு புரியுது சங்கடமாக இருக்கு நீ பத்து பேருக்கு வேலை தரலாண்டா அப்படின்னா எனக்கு இந்த லைஃப் வேண்டாங்கிறாங்க ஒரே இதில் சண்டை போட சண்டை போட்டுட்டு எப்போதான் சண்டை தான் நான் கூப்பிட்டு ஒரு நாள் அப்பா வருவோம் நீ யார் அப்புறம் இங்கேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊட்டிக்கு போகிற டைம் பிரச்சனை கூட்டிகிட்டு போகும்போது நீ யார் ஒய்ஃப் யார் மிஸ்ஸஸ் யார் உன் பையன் யார் நீ யாருன்னு சின்ன ஒரு ஒரு அரை மணி நேரம் தான் கொடுத்தேன் இப்போ கேட்டா நீ சொல்லிட்டு அவன் கொண்டு வரவோ அவன் சீக்கிரம் செஞ்சிடறேன் நான் வேலை பார்க்குறேன் ஃப்ரீ ஆகிடும் ஒரு பிரச்சனைகள் இருக்கும்போது அவனுக்கு எந்த டைமில் காலம் பார்த்து அது முக்கியமான விஷயம் அது படிச்சிடணும் எனக்கு தெரியல இன்னும் படிக்கணும் நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லா மனிதனுக்கும் சிக்கல் இருக்கும்போது பயன்படக்கூடியது தான் ஆனால் எப்போ சொன்னால் மனசுக்குள்ளே போகுங்கிறத ஐடியல் படுத்துறீங்க எந்த சூழ்நிலையில் அவனுக்கு சொன்னால் அவனுக்கு இது போய் சேருங்க தெரியும் ஜாயின் பார்த்து சரிங்களா அதுதான் என்னன்னா ஒரு பாலம் ஒன்று ஒரு கதை பார்த்து சொன்னாலே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குன்றது சொல்கிறேன் பரமாரி கூட சொல்லாமோ சாமிஜி நடந்துட்டோம் அப்படின்னா இது எனக்கு ஒரு நல்ல இன்மை ஏன்னா அதனால நான் மெயினாக உறவுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் டைம் போயிட்டே இல்லை இது நிறைய ஷேர் பண்ணிக்கிறதுனால அதனால எங்களுக்கு அது சொல்கிறேன் முக்கியமான டாபிக் இருக்கு எனக்கு நான் இப்போ சொல்ல நான் ஒரு ப்ராஜெக்ட் என் மனசில் கன்சீவ் கருத்தரித்த பெண்களுக்கு ஒரு ப்ரோக்ராம்ட்டு அது என்ன கன்சீவ் ஆகிருக்குன்னு அப்போ சொன்னால் அவங்க பேசினா ஒரு ஐடியா கிடைக்கும் அது அது இதுக்கு ஒரு நல்ல கீயாக இருக்கும்னு தோணுது ஒரு வேளை மேனேஜ் பண்ணலாம் இப்போ ஒரு பாலத்தில் வந்து போயிட்டு இருந்திருக்காங்க டெய்லியுமே அது இரும்பு பாலம் நல்லா தான் போகும்போதெல்லாம் வந்து சல சல சல சலன்னு சவுண்டு கேட்கறது எல்லாருமே அந்த பே அங்கே பேய் இருக்குது போனோம்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க இது அந்த வழியில் யாருமே போகிறதுக்கு காலப்போக்கில் அச்சப்பட்டு இருந்திருக்காங்க அப்புறம் அதில் ஒருத்தன் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி தெளிவாக அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கான் நடக்கும்போது போய் உட்காந்துருந்துருக்கான் என்னடா பேய் அப்படின்னு கீழே பாலத்துக்கடியில் போய் உட்காந்துருக்குறான் ஆளுக்கு போகும்போது மட்டும்தான் அந்த சலசலப்பு கேட்டுருந்துருக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மொல்லமாக எங்கே சவுண்டு கேட்குதுன்னு அப்படி கொஞ்சமாக போய் பார்க்கும்போது ஒரு நட்டு ஒன்று லூஸ் ஆகிருந்துருக்கு அந்த நட்டை ஒரு சுற்றி வச்சு அடித்து பண்ணணும்னு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சரி இருந்தாலும் இந்த ஊர் மக்களுக்குள்ளே வந்து பதிவாயிருச்சு அங்கே பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி பண்ணலாம் அந்த பதிவும் போகணும் நம்ம செய்கிற செயலும் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரே தண்டோரா போட்டிருக்கோம் போய் ஊருக்குள்ளே இன்றைக்கி வந்து எனக்கு சாமி வந்து சொல்லியிருக்குது இன்றைக்கி அந்த இது பேயை பிடிச்சி கட்ட போகிறேன் இன்றைக்கி இன்றைக்கி யாராவது போகிறீங்களோ போய்க்கலாம் வந்துக்கலாம் பேய் வந்து இன்னைக்கோட போகும்போது இன்றைக்கி வர அமாவாசை அன்னைக்கு நான் அந்த பேயை வந்து பிடிச்சி கட்டிடுவேன் அதுக்கப்புறம் வந்து அதில் பேயே இல்லாமல் ஆகிடும் அப்படின்னு சொல்லி தண்டோரா போட்டிருக்கான் இன்னும் எல்லாருமே ஓ பேயெல்லாம் போக போகுதுன்னு எல்லாருமே அது ஊரே பரவிடுச்சு அதுக்கப்புறம் அன்னைக்கு வரைக்கும் போயிருக்காங்க அதே மாதிரி பேய் சவுண்டு கேட்குது அப்படின்னு இந்த அமாவாசை அன்னைக்கு அவன் போய் அப்புறம் ஒரு சுத்தியர்களுக்கு போய் அதை இது பண்ணிவிட்டு விட்றா அடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சவுண்டு கொடுத்து அந்த இதை நல்லா அடித்து இது பண்ணி அதை டைம் வச்சுட்டான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் எல்லாம் போயிருக்காங்க ஒரு சவுண்டும் இல்லை ஜாயின் பார்த்து அவன் கட்டியிருக்கிறான் மாதிரி இல்லை இல்லை காலம் நேரம் சொல்லப்படுது அந்த எல்லா விஷயங்களும் தெரிஞ்சா கூட இந்த இந்த இந்த இடத்துல அவன் நேராக போயும் அதை இது பண்ணிட்டு இல்லைங்க அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா ஊர் மக்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே இருந்த அந்த பேய்ன்ற ஒரு ஆற்றலை எடுக்கணும்னு சொன்னால் அவங்க லைன்லேயே போய் அப்படி எடுக்கணும்னு நீங்கள் சொன்ன மாதிரி இதுதான் சொல்ல வருது நீங்கள் சொன்ன கதையில் வந்து எல்லாத்தையும் தாண்டி ஒரு சமுதாய ஒரு ஒரு அக்கறை அக்கறை சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த ப்ராப்ளம் ஆனது மனசு மனசளவில் வெளியில் போகணுன்றது ஒருத்தர் மனசுலேருந்து வெளியில் போகணும்னு ஆராய்ச்சி பண்ணதுன்னா அதுதான் கதையில் நம்மளோட கதையில் காக்கா இருந்து நீங்க கதைக்கு எல்லா கதையும் பாருங்கள் மனசை சரி பண்ணுற மாதிரி இருக்கும் அதான் ஜாயின் பார்த்து அடிக்கணும் அப்படின்னு அந்த கதை பேர் நம்ம போயிட்டு வந்துடுறேன் இதை நாளைக்கு சரி ஏன்னா இந்த ஒன்றாவது ஸ்லோகம் ரெண்டாவது ஸ்டைலில் போவோம் அப்படி நாளைக்கு இனிமேல் வந்து அது ஒரு ஸ்டைல் இது வரைக்கும் உள்ளது ஒரு ஸ்டைல் ஒன்றாவது ஸ்லோகம் அது தனி ஸ்டைலு அவருடைய இன்ட்ரொடக்ஷன் இனிமேல் அவருடைய டீச்சிங் வந்துடும் அப்படியே அது நாளைக்கு ஆரம்பிச்சிட்டோம்னா இருக்கும் ஓம் பெற்ற கல்வி வாழ்விகள் ஐநதையுடன் தரட்டும் சொன்ன குரு பரம்பரையும் ஆசிகள் துணை வரட்டும் கற்ற சாஸ்திரம் என்னை கைவிடாது இருக்கட்டும் சாஸ்திரத்தை என்று நான் கைவிடாது இருப்பேனாக இறையேனின் லீலை நூறு என்னறிவை காவாயோ மெய்யறிவை விலகி வாழும் இழுநிலை வேண்டாம் என்றும் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஓம் நல்ல விஷயம் அந்த விஷயத்தில் ஒரு முக்கியமான யோஜனை இருக்கு அது எப்படி பண்ணலாம் இல்லை கண்டிப்பாங்க இது வந்து நல்ல வேலை செய்யல நான் எனக்கு அதெல்லாம் தோணுச்சு நீங்கள் அந்த டாப்பிக்கே சொல்லிட்டீங்க நான் சொன்ன சரி தான் கரெக்ட் தாங்க அதாவது நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது எனக்கும் அந்த கருத்தரிக்கும் போது ஒரு இது சப்ஜெக்ட் வச்சு பேசுனா சுவாமி நல்லா இருக்கும்னு தோணுச்சு சுவாமிஜியும் அதே தான் முல்லை வீட்டை சொல்லி இருக்காரு முல்லை முன்னால் தான் எடுத்தணும் நீங்கள் இதை கொண்டு வந்தீங்கன்னா அருமையாக அதாவது கன்சீவ் ஆன பெண்கள் இந்த இந்த விஷயங்கள் போய் இந்த இதை ஆற்றல் பண்ணிங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஜீவார்த்தமாக அருமையாக பிறக்கும் அறிவாக பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து அவங்களுக்கு இந்த ஸ்லோ எஜுகேஷன் கொடுத்தோம்னா உண்மையிலேயே அந்த கரும் நல்லா இருக்கும் இன்னொரு கதையும் சொல்லுவாங்க குழந்தை பிறந்தாலும் குடும்பத்தில் பிரச்சனையே இருக்காது குடும்பத்தையே பிடிச்சிடல உங்களுக்கு ப்ரோக்ராம் எடுத்து குடும்பத்தை இதாகும் வரீங்களா உங்களுக்கு தனியாக சொல்லிச்சுன்னா எழுதும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட வரும் வரும்போது ஹஸ்பண்ட் சேர்ந்து வரணும் வந்தீங்கன்னா சொசைட்டி வந்து இன்னைக்கு நம்ம சொசைட்டியோட நிலைமை சைக்காலஜி எப்படி இருக்குன்னா குழந்தைகளுக்காக என்ன உடல் செய்யுங்க எல்லா பேரண்ட்ஸும் என்ன இப்போ சொன்ன பிரச்சனை தான் அவங்களுக்கு என்ன செய்யறது தெரியல அதனால இப்போ கைடன்ஸ் கிடைச்சா நல்லது அந்த பாசங்கிறது ரொம்ப நல்லா அதிகமாக இருப்போம் ஏன்னா வேற எந்த டைவர்ஷனும் இல்லை ஒரே டைவர்ஷன் குழந்தை தான் எங்களுக்கு வடிகம் அதனால குழந்தைகிட்ட எல்லா டென்ஷனும் வருது குழந்தைகிட்ட என்ன வேணும்னு செய்ய தயாரிட்டாங்க இப்போ நம்ம ஆனால் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்புறம் இப்போ நம்ம கன்சியூவ் ஆன குழந்தைகளை முதல்ல பேரண்ட்ஸை கவர் பண்ண முடியும் அதுலயும் குறிப்பாக அம்மாவை மட்டும்தான் அப்பா அனுப்பி வைப்பார் அவரு தன்னை சரி பண்ணிக்கணும் இப்போ ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு அல்லது வராதவங்களை அந்த பெண்ணை மட்டும் வச்சு எடுத்து வச்சு அப்படியே மெல்ல மெல்ல குடும்பத்தையே கூப்பிட்டுலாம் அப்புறம் ஒரு அஞ்சாறு கிளாஸ் இவ்வளோ வர வச்சுட்டு அப்புறம் மாமனார் மாமியாருக்கும் ஒரு வகுப்பு இருக்குது அம்மா அப்பாவுக்கு ஒரு வகுப்பு இருக்குது அவங்களும் வந்தாங்க தான் அப்படியே அழைச்சிட்டு வந்துடுவாங்க இந்த பெனிஃபிட்டை பார்த்துட்டு ஒரு பூஜை இருக்குது அது இருக்கு எதையா இருக்குது எதையா ஒன்று சொல்லி ஆரம்பிக்க வேண்டியது ஒரு கிளாஸையும் நடத்த வேண்டியது மெல்ல மெல்ல குடும்பத்தையே நம்ம இது மூலமாக கனெக்ட் பண்ணிடலாம் அது ரொம்ப அருமையான பெனிஃபிட் கொடுத்துரும் இல்லை அவங்களுக்கு வந்து அந்த குடும்பம் சுஷ்மா சுகமாக போகிறதுக்கு நல்ல வழி ஆமாம் இப்போ நீங்கள் வேற என்ன சொன்னாலும் வர வைக்கலாம் ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படணும் இதை சொல்லியாச்சுன்னா பெருசு எல்லாம் பொறுத்த இல்லையோ முதல்ல இந்த ஏக் பேரண்ட்ஸ் கொஞ்சம் இதை வந்து அவங்களுக்கு முதல்ல மெல்ல மெல்ல நம்ம கேட்ச் பண்ணிடலாம் அப்புறம் இதுக்கு வந்து நோட்டீஸ் கூட அடிச்சு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக கூட ஹாஸ்பிட்டல் இல்லைங்க ஹாஸ்பிட்டல் கோயில கொடுத்து பாருங்க கோயில் கோயில் கோயில் பிரசாதம் கருத்தரித்த பெண்களுக்காக இப்படி பயப்பட்டுருவாங்க அதுக்கு ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒரு பேர் அப்போ யோசித்தேன் அந்த பேர் யூஸ் ஆகலாம் நன்மக்களின் பேர் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பேர் கண்டுபிடிக்கணும் நண்பர்கள் பேர் நண்பக்களை பேர் நல்ல வேற என்னது கண்டுபிடிக்கணும் அது கல்யாணம் பண்ணவங்களுக்கு கவர்ச்சியா இருக்கும் முன்னாடியே வந்து டெக்னாலஜி என்னன்னா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்தால் ஏன்னா அந்த மைண்டோட போதே நல்ல வந்து செல்லுவோம் அப்போ நம்ம அதுக்கான டாபிக்ஸ் எல்லாம் வச்சிருந்தோம்னா எந்த கேட்டகரியில் இருந்தாலும் அவனுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் எல்லாத்துக்கும் நீங்கள் சொன்ன அதே சிலபஸ் தான் அதை பிரித்து பிரித்து தனியாக உங்களுக்கு அவ்வளோதான் இது இது இது வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து லேட்டஸ்ட் மாடர்ன் டெக்னாலஜி அப்ளை பண்ணி தான் ஆகணும் கொண்டு ஆர்லிஸ் ஒன்று கொடுத்துட்டு இருந்தான் இல்லைங்களா வித்து பார்த்தா விற்க மாட்டேங்கிறோம் ஒரு ஒன்று வாங்கிட்டாங்க ஆமாங்க ஜூனியர் அப்போ ஒன்று போயிட்டு அப்போ குடும்பத்துக்கு ஒன்று சொல்லி இப்போ இன்னொன்று இப்போ ஒரு ஏதோ ஒரு விளம்பரம் கேட்டேன் ஃபேர் அண்ட் அதையும் அடிச்சுக்கிறதுக்காக இப்போ ஒரு ஃபேர் அண்ட் அதே கவனிக்கிறேன் ஃபேர் அண்ட் எல்லாம் இல்லை இது அந்த ஃபேர் அண்ட் கிடையாது அந்த ஃபேர் அண்ட் ஒன்றுமே கிடையாது ஆனால் இப்போ வந்திருக்கிறது பயங்கரமான ஃபேர் அண்ட் லவ்லின்னு ஏதோ ஒரு இது போட்டு போட்டுருக்காங்க ஃபேர் அண்ட் லவ்லி கம்பெனிக்காரங்க மறுபடியும் ஃபேர் அண்ட் லவ்லி இதை இது பண்ணுறது நம்ம ஸ்பெஷலைஸ் பண்ணும்போது அதுக்கு இன்னும் வெயிட் ஆகிருக்கு இல்லை நிறைய ஃபீட்பேக் வரும் இல்லை ஒன்றுமே இல்லாத ஃபேர் அண்ட் லவ்லியவே வாங்கி இவ்வளவு போது குடும்பத்தில் குடும்பத்தில் விஷயங்கள் நிறைய அனலைஸ் பண்ணிங்கன்னா திருப்பி திருப்பி ஒன்று தான் ஆனால் பல குடும்பங்களில்